கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the God's holy name be glorified. உபாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் Book of Deuteronomy, chapter twenty-four, verse nine. Remember what the Lord thy God did unto Miriam by the way, after that ye were come forth out of Egypt. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மீரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி அதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் நினைப்பூட்டுகிறார் During the journey towards the Israel, a people of Israelites, and the Lord said them a word and to remember it. பல காரியங்களை கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார் And the Lord spoke many things to them, பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு வந்தது and laws were given to them, கட்டளைகள் கொடுக்கப்பட்டது and ordinances were given to them, ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கப்பட்டது and tabernacle was given to them, ஆராதனை முறைமை கொடுக்கப்பட்டது and the way of they have to worship is இப்படி given to பல them. காரியங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வரும் பொழுது ஒரு வார்த்தை வார்னிங் லெட்டரும் கொடுக்கிறார் When these things were given to them, the Lord have given a warning letter to them. எதையோ பேசிக்கொண்டு வரும் பொழுது திடீரென்று ஒரு வார்த்தை இதுல குறுக்க வருகிறதை நீங்கள் பார்க்கலாம் And you can see this word came in forward that when they speak something, தள்ளுதல் சீட்டு குஷ்டரோகம் இவைகள் எல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார் and they were think- think- talking about bill to be passed and this uh, leprosy to be healed, டக்குனு ஒரு வார்த்தை உள்ள வரும் அடுத்து கடனை பத்தி அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவாரு a word will come and he will go to the next subject about the debts. அடுத்த வசனம் கடனை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் And next verse is speaking about debts. அப்ப தேவன் கிறிஸ்துவ வாழ்க்கையில சில வார்னிங் கொடுத்து கொண்டே எச்சரிப்பை கொடுத்து கொண்டே வருகிறார் In Christian life, the Lord gives them a warning. ஒரு ஒன் வேர்டு மெமோ மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் Like one word memo he gives to us. இதை நினைச்சுக்க You keep and remember இதை மறந்துடாத and don't forget this. நீ என்னெல்லாமோ காரியம் செய்யற பட் இதை நினைச்சுக்கிட்டே வா You do certain things but you have to keep remembering. அப்படி நினைக்க சொன்ன வார்த்தை என்ன And what are the words that he said to remember? கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் And remember what the Lord thy God did to Miriam. நாம் கத்தருக்காக செய்கிறது ஒரு பகுதி இருக்கிறது கத்தர் நமக்காக செய்கிறது பல காரியங்கள் இருக்கிறது And there is a part that we offer unto God, but not and the part the Lord will offer to us. அதில் தேவன் நமக்கு செய்கிறது நன்மையாக இருக்கணுமே தவிர இருக்க இருக்கக்கூடாது The Lord which do to us must be an a goodness and not at a judgment, அதை நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ளணும் that you have to understand it right way. மரியாமுக்கு செய்தது நினைத்துக் கொள்ளுங்கள்னா மரியாமுக்கு செய்தது நன்மை அல்ல மரியாமுக்கு செய்தது என்னது ஒரு நியாயத்தீர்ப்பு Remember what the Lord did to Miriam, it is not the goodness or greatness given to her, but it is a judgment to her. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மிரியாமுடைய வாழ்- வாழ்க்கையினுடைய ஒரு காரியம் ஒரு வசனத்தின் மூலமாக நினைப்பூட்டப்படுகிறது And we can see in the life of that thing happened to Miriam, it is remembered through the word of God. Miriam Miriam, Miriam என்கிறதான ஹீப்ரு வார்த்தை கண்ணீர் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது The Hebrew term for Miriam is tears. Miriam என்கிறதான கிரேக்க வார்த்தைக்கு கலகம் என்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது For Greek word for Miriam is confusion. இந்த மிரியாம் தான் பிற்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி மருவி மாறி புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது எப்படி வருது மரியாள்னு வருது And this Miriam, when it comes in the later part and it is changed, the word terms are changed and in New Testament it came as Mary. சில பெயர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வந்து கடைசியில டிசைனே மாறி போயிருங்க And when some, the names are come and changes, in at last it came in a different design. அர்த்தமே மாறி போயிடும் and the meaning will be changed. அப்படி நீங்க வே- சென்னையில பல இடங்களை பார்க்கலாம் You can see in many parts in the Chennai, அதுபோல உலகத்திலயும் நீங்க பல இடங்களை பார்க்கலாம் you can see in many parts of the world, பேர் மாறி மாறி மாறி மாறி வார்த்தைகளை உச்சரிக்க முடியாம வித்தியாசம் வித்தியாசமா வரும் and names are changed and the pronunciation could not be pronounced properly, at last the name is changed entirely. நான் மீனவர்கள் மத்தியில ஊழியம் செய்யும்போது When I ministered amidst the fishermen, அஹ், ஒரு நாள் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காவுக்கு சோம் இல்ல அப்படின்னா and when, until, when they said that Africa was not well, எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆப்பிரிக்காவுக்கு இல்லைங்கிறான் கடைசியில பார்த்தா ஆபரகாம அவனுக்கு சொல்ல தெரியாம எப்படி சொல்றா அவனுக்கு ஈஸியா வர்றது இப்படி தான் வரும் and he could not pronounce the word abraham and so easily he can call it by this way ஒரு நாள் வந்து ஒரு ஆள் ரொம்ப துக்கப்பட்டார் and one time one day one man was grieved எனக்கு சோதனையே கிடைக்க மாட்டேங்குது i was not receiving any trials அவன் சோதனைன்னா ஓடிக்கிட்டு இருக்கான் கிறிஸ்தவெல்லாம் மிரண்டுகிட்டு இருக்கான் இவன் வந்து சோதனையே கிடைக்க மாட்டேங்குங்கிறானே எனக்கு பின்னால வந்தவன் நான் கொண்டு வந்தவனுக்கெல்லாம் சோதனை கிடைக்குது எனக்கு மட்டும்தான் சோதனை கிடைக்கலன்னு And he said and once you come, came back, they are receiving all trials, but I was following this Christianity, all the Christian people looking after the trials, they tremble and they go away, but he wants of these trials. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசின பிறகுதான் தெரியுது சொப்பனத்தை தான் அவன் சோதனைன்னு சொல்லிட்டு இருக்கிறான் And But uh, the wo- this- the word called Sopnam and he called it as a Sodhanai. ஆ, அதே மாதிரி சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா ஹாமில்டன் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க And in Chennai, they used to call it as Hamilton Bridge. bridge அந்த பாலத்துக்கு பேர் என்னது ஹாமில்டன்ங்கிற ஒரு ஆங்கிலேயர் கட்டினதுனால அவர் பேரை வச்சுட்டா Hamilton bridge and the british man they call it as a hamilton bridge நம்ம சென்னை தமிழ் வாசிகள் அதை எப்படி மாத்திட்டான் அம்பட்டன் வாராவதி அப்படின்னு மாத்திருக்காங்க but our chennai people they call it as ambatan paravathi நீங்க இப்ப கூட போனா அப்படி தான் பேசுவாங்க எல்லாரும் even when you go today they used to open this in this way Hamilton வராவதின் பிரிட்ஜ்னு சொன்னீங்கன்னா ஒருத்தனுக்கு தெரியாது அந்த சென்னை தமிழ்ல அம்பட்ட வராவதினா டக்குன்னு இடத்தை சொல்லிடுவாங்க in chennai tamil if you call and they can grasp it if you tell hamilton bridge and they could not understand அதுபோல மிரியாம் மாறி மாறி மாறி எப்படி வந்தாச்சே கலகம் கண்ணீராக மாறிவிட்டது and miriam changed day by day and it came as a confusion and rebellion miriamna கலகம் மரியாள்னா கண்ணீர் Miriam means rebelling and Mary means tears. இவளுடைய துவக்கம் எப்படி இருந்தது How was- இவளுடைய முடிவு எப்படி இருந்தது இடை நாட்கள் எப்படி இருந்தது How was her beginning and how was her end and how was the mid of her days? ஒரு மனிதனுடைய வாழ்வை மூணு பகுதியா பிரிக்கலாம் And we can segregate the life of a man in three aspects. பாவி விசுவாசி பரிசுத்தவான் A sinner, a holy, இல்லாவிட்டா And ரட்சி- believer. இல்லாவிட்டா ரட்சிக்கப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பூர்ணராக்கப்பட்டவன் பிரிக்கலாம் one got saved or got anointing and one got perfected. ஏதாவது ஒரு விதத்துல அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டே இருப்பான் and he must go in different steps in any aspect இவளுடைய துவக்கம் எப்படி இருந்தது how was her beginning இங்கே பார்க்கும் பொழுது அவளை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கதே தவிர இவளுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை தெளிவாக அங்க சொல்லவில்லை Here it is mentioned that remember about medium but what is the situation that happened or incident happened in real life was not mentioned எகிப்திலிருந்து புறப்பட்டுகிற வருகிற வழியிலே கர்த்தர் அவளுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் When they came out of the Egypt on the way when they crossed and they have given the word remember about medium இவளுடைய தோகத்துக்கு தோகத்தை குறித்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா When we study about her beginning இவள் கோகாத் வம்சத்தை அந்த லேவி வம்சத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் அவள் அவளுடைய தகப்பனுடைய தகப்பனுடைய பெயர் வந்து கோஹாத் And when she when you belong to the tribe of Levi and father's name is called the Kohath avanga appa per வந்து amram and father's name is Amram இவளுடைய sagodharargal per da enadhu aaron மோசே and brother name is Aaron and Moses இவங்க அம்மா வந்து ஒரு லேவியின் குமாரத்தி And uh, mother belonged to the Levite's daughter. இவங்க அப்பா பேர் வந்து Amram And his father name is Amram. இவங்க அப்பாவுக்கு அப்பா பேர் வந்து கோகாத் And father's father name is called as Kohath. ஆ. இவங்க அம்மா பேர் வந்து யோகேபேத் And mother's name is Japhnapheth. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது And we have different meanings for it. இவங்களுக்கு பிறந்ததுல ஒரு பெண் தான் Miriam And one girl which was born to them is called as Miriam. ஆ, யாத்திராகமம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் book of Exodus chapter six verse eighteen கோகாத்தின் குமாரர் அம்ராம் இத்சேயார் எப்ரோன் ஊசியல் என்பவர்கள் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் டுவெண்ட்டி அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையையும் பெற்றாள் ஆரோனையும் மோசையையும் பெற்றாள் And they bare Aaron and என்னாகமும் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது நைன் ஆஃப் நம்பர்ஸ் என்னாகமும் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது twenty six fifty nine of Numbers அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர் அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசையையும் அவர்கள் சகோதரியான மீடியாமையும் பெற்றார் அப்ப இதுல இருந்து உங்களுடைய ஜீனியாலஜி தெளிவாக நம்ம புரிந்து கொள்கிறோம் From this we can understand the genealogy கோகாத்தின் குமாரன் அம்ராம் அம்ராமின் குமாரத்தி Miriam and Kohath's son is call Amram and Amram belonged to Miriam Kohath அப்படின்னு சொன்னா நண்பன் அர்த்தம் When we tell Kohath is called as a friend நாம் இந்த நாட்களில ஆண்டவருடைய நண்பர்களாக இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையான நண்பர்களாக இருக்க வேண்டும் In these days we must be a friend of God and we must friend each other. Abraham தேவனுடைய நண்பன் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார் And Abraham is called as a friend of God. ஆண்டவர் சொல்லுகிறார் தன்னுடைய பல இடங்களில் பேசுகிறார் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியேன் பேசுகிறார் And God spoke in many places and you are the friend of many generations of uh, Abraham. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் என் சிநேகிதர் என்று நான் உங்களை சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் When Jesus Christ was living in this world and the world earth and he said unto the disciples and he- I call you as my friends. அதுக்கு பல இடங்கள்ல வசனங்கள் உண்டு And we can have the references in many ஒரே places. ஒரு வசனம் யோவான் பதினஞ்சு பதினான்கு Fifteen fourteen of John. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் இங்கே இயேசு சொல்றார் நீங்கள் என்னுடைய சிநேகிதராய் இருப்பீர்கள் And here Jesus said, "And you are my friends." உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Song of Solomon, chapter 5, verse 16, அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எர்சலேமின் குமார்த்திகளே இவரே என் சிநேகிதர் இப்படி பல வசனங்கள்ல பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் பழகிறார் and he was maintaining the relationship I called a friendship and he was maintaining with her and அந்த அளவு ஒரு நெருக்கம் and such a closetivity ஒரு தாய் தகப்பன்ட்ட சொல்லாத காரியத்தை கூட ஒருத்த நண்பன்ட்ட தான் ஷேர் பண்ணுவோம் the things that could not told the parents and the mother and father and they can reveal it to their friends என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே அது உங்களுக்கு அந்த வசனம் தெரியுமா அந்த வசனம் தெரியுமா வேதம் என்ன சொல்லுகிறது what does the scripture say about it? ஏசாயா நாற்பத்தி ஆம் அதிகாரம் ஆம் வசனம் ஆ என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே இங்க பாருங்க ஆண்டவர் அவனை சிநேகிதன் என்று அழைக்கிறார் அந்த அளவு ஒரு ஐக்கியம் அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கலாம் and we can call him as friend and such a close activity or relationship was maintained between God and Abraham கோகாத் அப்படின்னு சொன்னா நண்பன் and when we call kohath as friend இந்த நண்பனுடைய குமாரன் தான் Amram and kohath a friend's son is called amram நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா when we look into the bible உன்னுடைய தகப்பனுடைய சகோ நண்பனை என்ன செய்யாதே விட்டுவிடாது என்று பைபிள்ல சொல்லி இருக்கும் And the Bible says, and you first think note, the friend of your father. தா- சாலமோன் தன்னுடைய தகப்பனுடைய நண்பனை விடாமல் பற்றிக் தான் ஈராம் என்கிற நண்பன் மூலமாக தேவாலயத்தை கட்டக்கூடிய எல்லாமே அவனுக்கு கிடைத்தது And Solomon did not leave the father's friend because of Hiram and he is able to build up and construct the temples. ஒரு தெய்வீகமான சகோதர சிநேகத்துக்கு பேருதான் சிநேகிதன் And the divine friendship is called as a friend, and that relationship is called as a இப்ப friend. உள்ள இப்ப உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா பிரச்சனைனா ஓடி போயிடுவாங்க Now, when we call a right, uh, right to their friends, they, when the problems comes, they will flee ஆனா away. இயேசு வந்து எப்ப- யாரையும் அப்படி விட்டுட்டு ஓடுறவர் அல்ல But Jesus is not the one who left every- anyone, இவனுக்கு பையன் தான் Amram and his son is called Imran. Amram அப்படின்னு சொன்னா ஹை பீப்புள் அதாவது உயர்வான ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம் When we call Imran, they are high caliber, high people and the high உயர்வான people ஜனம் and the or the high people ஆ, மற்றவங்களை விட நம்ம உயர்ந்தவர்கள் அதாவது ஜாதியில அல்ல கிரியையில நாம் அப்படி இருக்கணும் not in caste but in our works and we should be great among other people தாழ்ந்த ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்க கூடாது we should not have the inferiority complex நாம வந்து எப்பொழுதே உயர்வானவர்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் and we must think we must contemplate that we are god and we belong to god இதை குறித்து இயேசு தன்னை குறித்து பேசும் பொழுது when jesus speak about himself நான் உயர்விலிருந்து உண்டானவன் and i was found from the above அவர் பேசும் பொழுது தன்னுடைய உண்டாக்கப்படுதலை குறித்து பேசும் பொழுது and when he was telling about his creation nation. amram அப்படின்னா uyarvana janangal Amram it's the high people. இயேசு தன்னை குறித்து பேசும்பொழுது When Jesus said about himself, நான் உயர்விலிருந்து undanavan and I was made from above, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் and you are found from below. யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் உலகத்தில் இருந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல இப்ப இயேசு சொல்லுகிறார் நான் உயர்வில் இருந்து உண்டானவன் And Jesus said, "I am from above." அப்போ நமக்கு நம்ம உயர்வான ஜனம் அப்படின்னு சொன்னா நாம் தேவனுடைய அந்த மேன்மையான குணநலங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதா அவருடைய அடையாளம் If we call ourselves as that we are high people or great people and we have to obtain the great characters of God and that is the experience. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு புத்தி இருக்கும். And for every creations creatures and there is a knowledge. அதுபோல உயர்விலிருந்து வந்தவர்களுக்கு அவங்களுடைய சிந்தை வேற தாழ்விலிருந்து வந்தவருடைய சிந்தை வேற The intention or thoughts that came from above is different and those who came from above beneath is different. அதனால தான் மண்ணானவன் வானவர் அப்படிங்கற ரெண்டு வார்த்தையை நீங்க வேதத்துல பார்க்கலாம். So we can see the two words heavenly and earthly. நீங்கள் மண்ணானவர்கள் and you are earthly. இப்படி வார்த்தைகள் பல இடங்களில் நீங்க பார்க்க முடியும் ஒன்று குருந்தியர் பதினஞ்சுல பார்க்கும் பொழுது when we look into book of first corinthians chapter 15 நாற்பத்தி எட்டாம் வசனம் verse 48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே எப்படி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க அப்ப உயர்வான ஜனங்கள்ங்கிறது ஜாதியை குறிக்கிறது அல்ல உயர்வான ஜனம் என்பது சிந்தையிலும் நினைவிலும் தெய்வீகமாய் மாறுவதை காண்பிக்கிறது and the word called high people is not telling about the caste but it is telling how the people are found in the character and in their intentions. இந்த அம்ராமுடைய மனைவி பேர் யோக்கேபேத். And Amram's wife is called Josabet. அப்படின்னு சொன்னா கர்த்தரால் மகிமையாக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். And meaning is and she was glorified by God. jehovah glorified. And Jehovah glorified. கர்த்தர் ஒருத்தனை மகிமைப்படுத்தணும் அதான் முக்கியம். God must glorify a person and that is important. நீங்க அவரை மகிமைப்படுத்தினா அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். If you honor him glorify and he will glorify you. இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்ததுதான் யாரு? ஆரோன், மோசே, Miriam. And Aaron, Moses and Miriam were gone to Abigail for this parents. மோசேக்கு Miriam akka And Moses, and uh, Miriam as a uh, elder sister to Moses. ஆ, யாத்திராகம adhigarathile அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இவளுடைய சரித்திரம் And we can see the history begins in book of Exodus chapter 2 ஆ, யாத்திராகம adhigaram அதிகாரம் vasanam and 2, 4 of Exodus. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தான் இந்த தமக்கை தான் Miriam And the sister is called as a Miriam. அதற்கு என்ன சம்பவிக்கும் And what will happen to it? மோசே பிறந்த நேரத்துல ஒரு கட்டளை இருந்தது And there was a commandment when the Jew- Moses was born. ஆ, ரெண்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொன்றணும் இல்லாவிட்டா பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்லணும் Those who are are born below that uh, two years of age must be slain and those who under this age uh, male child should be slain. ஆண் பிள்ளை பிறந்தா உடனே அங்கேயே கொன்றணும் If it was male child and they should be killed immediately. இப்ப நம்ம சில கிராமங்கள்ல பெண் பிள்ளை பிறந்தா கொன்றுவாங்க In some of the villages, when they give- get a female child, they will kill. இது இன்னைக்கு உலகத்துல இருக்கு And even today, uh, this is found in the world. ஆனா அன்னைக்கு சாத்தானுடைய பார்வோனுடைய வஞ்சனை என்னன்னா பிறந்த பிள்ளை ஆண் பிள்ளைனா உடனே அங்கேயே கழுத்து பிடிச்சு நெஞ்சிரணும் கொன்றணும் But what is the deceit of Pharaoh or the Satan on those days when the male child was born and they have to kill immediately. ஆனா இங்க நடந்தது என்னன்னா மோசே பறந்துட்டான் but was what happen there Moses was born அந்த தாய்க்கு தகப்பனுக்கு அவனை அழிக்க முடியல and father and mother could not destroy him அவனை எப்படியாவது பாதுகாக்கணும்னு 3 மாசம் தலையில உருண்டு பாதுகாத்துட்டாங்க and 3 months and they roamed somewhere and they were protected and preserved him but ஒரு சர்டன் லிமிட்க்கு பிறகு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல at a certain limit and they could not perform anything வேற வழியே இல்லாம ஒரு நானல் பெட்டியில வச்சு நைல்ல விட்- நைல் நதியில விடுறாங்க And without any way and they were dug with the rushes and they were taking into the river's brink. ஆனா அது ஆனா அது ரன்னிங் வாட்டர்ல போயிடக்கூடாது And it should not flow in the running water. அதனால எங்க கொண்டு போய் விடுறாங்க So what they made? ஆ? கரையில நாணலுக்குள்ள கொண்டு போய் உள்ள விடுறாங்க And so they take the ark of bulrushes and make it the flags of the river's brink. அந்த பெட்டி வந்து ரன்ல போயிடக்கூடாது பிள்ளை எங்கேயாவது போய் செத்து போயிடக்கூடாது That uh, ark of the ark should not go anywhere and the uh, child should not die. ஆ, ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா And what is the problem now? அந்த பிள்ளையை யாரும் எடுத்து கொன்ற கூடாது ஆனா அந்த பிள்ளை எப்படியாவது பாதுகாக்கப்படணும் And no one should take the child and kill him and somehow the child should be preserved. அந்த சிந்தை வந்த பொழுது When they got the thought இப்ப எகிப்தியர் யாரும் போய் இது எபிரேயர் போய் அதை பாதுகாக்கவே முடியாது and Hebrews and egyptian no one can preserve him. அதனால என்ன பண்ணாங்க அந்த பிள்ளையினுடைய அக்கா யாரு மிரியாம் இவளை கொண்டு போய் தாயை நிப்பாட்டிட்டா நீ இங்க நில்லு இந்த பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு சமயோசிதமா நீ செயல்படுன்னு விட்டாச்சு And so what happened is, and mother called the sister of Moses and to preserve a child and what will happen to him? கொன்னுடுறாங்களா Whether they kill him பிள்ளை கத்தியே செத்து போயிருதா or will if the child shouts and என்ன die? ஆகுது What will happen to him? ஏன்னா அந்த இடம் வந்து பார்வனுடைய குமாரத்தி குளிக்கிற ஒரு இடம் Because that is the place where the Pharaoh's daughter will nurse her. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சாச்சு In such a great problematic place and this child was kept. நேரம் நேரம் போய்கிட்டே இருக்கு அண்ட் டைம்ஸ் ஆர் பாஸ்ட் நேரம் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா டைம் ஆகிட்டே இருக்கு இப்போ பார்வோனுடைய குமாரதி வந்தாச்சு and time was running and the Pharaoh's daughter came to the place இவ பாத்துக்கிட்டே இருக்கா and she looked at her அதுக்கு என்ன சம்பவிக்கும் and what will happen to the child அதுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதின் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டே இருந்தாள் and his sister stood afar off to what with wish would done to him ரொம்ப பொறுப்பான ஒரு பெண் she was a responsible sister சின்ன பிள்ளை தான் ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா and she was so young in age but she was very careful in this matter இப்போ அந்த பெட்டியை பார்த்துட்டாங்க and now she looked into the ark அந்த அந்த பிள்ளைய தூக்கியாச்சு and they lifted her the child இப்பொழுது பார்வோனுடைய குமாரத்திக்கு ஒரு இரக்கம் கிடைத்து விட்டது இரக்கம் வந்து விட்டது now the pharaoh's daughter got a mercy upon her இப்ப அந்த பிள்ளை என்ன பண்றதுங்கற ஒரு குழப்பத்துல நிக்கும்போது யார் வரா மிரியாம் வரா when there was a confusion what to do and miriam came on that way சின்ன பிள்ளை தான் ஆனா ரொம்ப அழகா ஒர்க் பண்ணுவா And she was very small in age but she worked very carefully. நல்லா ஒர்க் பண்றதுக்கு நல்லா ஊழியம் செய்யறதுக்கு வயசு அனுபவம் எல்லாம் தேவையில்லை To work- கத்தருடைய கையில இருந்தா கத்தர் யூஸ் பண்ணுவாரு To work well and to do many things for the sake of the ministry and there is no need of the seniority or an age but if you are in mid talents and the Lord will use you and heal the hands. இ- நாகமானுடைய வீட்டுல அடிமையா இருந்த அந்த வேலைக்கார பெண் கரெக்டா அந்த டைத்துல ஒரு சுவிசேஷத்தை சொன்னா இன்னைக்கு பைபிள்ல அது இருக்கு And one who was a servant in Naaman's house and he was turned the world perfectly and it was still in the Bible. ஏற்ற வேளையில ஏற்ற வார்த்தையை பேச நீங்க முதல்ல பழகுங்க And you have to speak the fitly words in a fitly time. லொட பேச கூடாது And you should not blabber கரெக்ட்டா பேசணும் and you have to speak perfectly. அது வந்து பார்வோனுடைய குமாரத்திங்கிறது வந்து பார்வோனுடைய போஸ்டிங் மாதிரி தான் பயங்கர சேஃப்டில தான் வந்திருக்கிறா A Pharaoh's daughter means and he was uh, like, a- he was, she was in the Pharaoh's position and she came very safety. எகிப்தியர்கள் வந்து எபிரேயர் கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டான் பேச மாட்டான் அவ்வளவு டஃப்பா இருப்பாங்க It was so toughest part and the Egyptians uh, should not sit with the Hebrew people. ஆனா இந்த பிள்ளை போய் யார்கிட்ட பேசுறா But she went to sp- speak with துணிஞ்சு போய் பேசுறா and presumptuously speak with the daughter. இவனு பெரிய பெண் கிடையாது And she was not a great maid. ஆ, அப்படின்னா அவளை கிட்டே விட்டுருக்க மாட்டாங்க And if so, and she could not come near to her. அவளுக்கு வளர்ச்சி இல்ல அறிவெல்லாம் கம்மிதான் ஆனா கத்தரை முன்னிட்டு அவன் முன்னால அந்த வேலையை செய்றான் there is no knowledge and there is no growth in her but still keeping the god before her did the work அந்த பிள்ளைய அவ கொல்லல அவ மைண்ட்ல இறக்க வந்துருச்சு இந்த பிள்ளைய வச்சு நம்ம என்ன பண்றது யார் வளர்க்கறது அப்படின்னு கேட்ட உடனே யார் உள்ள வந்துட்டா இவ பட்டுன்னு உள்ள வந்துட்டான் and she asked a question and we should not kill this child and had compassion upon her at that time and she entered into the scene இந்த பிள்ளையை வளர்க்கிறதுக்கு நான் ஒரு ஆளை கூட்டு வரட்டுமா அப்படிங்கிறா And she told her to nurse the child and shall I bring a woman? உடனே அவ என்ன சொன்னா ரைட் ஓகே கூட்டு வந்துட்டான் And the woman took the person and called her. இவ யாரை போய் கூட்டு வந்தா And whom she called? வாடகை தாயை கூட்டு வந்துட்டாளா இல்ல பக்கத்து வீட்டு அக்காவை கூட்டு வந்துட்டாளா யாரை கூட்டு வந்தா ஆ? யாரை கூட்டு வந்தா கரெக்டா பிள்ளையோட இவ சொந்த அம்மா தானே நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டு வந்து கிட்ட விட்டாச்சு And she called her own mother and brought it to her. எப்படி தேவன் கிரியை செய்றார் See how the Lord worked there. அன்னைக்கு ஆரோன் இந்த வேலையை செய்ய முடியாது And Aaron could not do the work on those Amram இந்த days. வேலையை செய்ய முடியாது And Amram could not do the work. யோக்கபேத் இந்த வேலையை செய்ய And முடியாது Jochebed could not do this work. யோக்கபேத் Jochebed. ஆ, வேற யாருமே இந்த வேலையை செய்ய முடியாது And no one can do this work. இந்த வேலையை செய்யணும்னா ஒரே ஆள் தான் செய்ய முடியும் Only one can perform this சில work. காரியங்களை எல்லாரும் செய்ய முடியாது கத்தர் உன்னை கொண்டு தான் செய்ய முடியும் Certain things could not be done by everyone. It is accomplished, it is possible only with you. நீ அந்த இடத்துல நீ உன்னுடைய ஸ்தானத்தை நீ விடக்கூடாது and you should not leave the position in that place நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நீ தான் செய்யணும் the ministry that you have to do that you have to do மற்றவங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை மற்றவங்க செய்யலாம் the ministry that is to be performed by others and they can do it எல்லாரும் செய்ய வேண்டிய பல ஊழியங்கள் இருக்கு ஆனா சில இடத்துல நீ தான் நிக்கணும் and some of the places that you have to stand some ministries and all can do it அதுபோல அந்த புள்ள கரெக்ட்டா அந்த இடத்துல நின்னு தன்னுடைய வயசை பயன்படுத்தி சின்ன பிள்ளையா இருந்து அழகா போய் பேசி காரியத்தை சக்சஸ் பண்ணதுல அன்னைக்கு மோசையை காப்பாத்தினதுல ஊழியத்துல முக்கிய பங்கு வகித்தது யாரு தாயல்ல தகப்படல மிரியாம் தான் And father and mother did not have the great position in preserving the ministry of Moses and it is the Miriam and who preserved everything very carefully and very intensively and prudently. அன்னைக்கு மிரியாம் அந்த வேலையை செய்யலன்னா மோசையினுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் If the Miriam could not do the work on those days and the life of the Moses would be நீ ended on செய்ய that வேண்டிய day. ஊழியத்தை நீ செய்யலன்னா அநேக ஆத்துமாக்கள் அழிஞ்சு போய்கிட்டு தான் இருக்கும் The ministry that you have to do, if you do not do and the minister and the people will be spoiled or நீ செய்ய corrupted. வேண்டிய ஊழியத்தை நீ செய்யாம இருந்தீன்னா ஜனங்கள் அழிஞ்சுகிட்டே தான் இருப்பாங்க The ministry that you need to do or perform, if you do not do and the people will just be destroyed. இதுக்கு சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் தேவையே கிடையாது And there are no called as junior or senior. நீ எழும்பணும்னா நீ எழும்பணும் If you need to rise up and you must rise நீ up. ஜீவனை கொடுக்கணும்னா நீ ஜீவனை கொடுக்கணும் If you need to give your life, you must give your நீ life. பரிந்து பேசணும்னா பரிந்து பேசணும் And if you want to intercede, you must நீ intercede. திறப்புல நிக்கணும்னா நிக்கணும் If you need to stand in the gap, you must stand in the ஆ, gap. அவனை தெரிஞ்சுக்கங்க அவனை கூட்டு போங்க ஆண்டவரை இவனை கூட்டு போங்க ஆண்டவரை எல்லாம் சொல்லக்கூடாது Take him and choose him and should not take, tell, receive such இதே reasons. மோசையை கூப்பிட்ட போது என்ன சொன்னா When Miriam called Moses, what he வேற did. யாரையாவது பிடிச்சுக்கோங்க என்னை விடுங்க நான் பேசாம குடும்பம் கோத்திரம் நான் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னான் And he told, and you can get, uh, take some other one and I will go on my way. இப்போ நம்ம அப்படித்தான் பேசி தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் Even today and we are rejected by saying all these நம்ம reasons. செய்ய வேண்டிய ஊழியத்தை இன்னொரு ஆள் கையில கொடுத்துட்டு பேசாம உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் We render the ministry to others and we are sit simply and we are watching them. ஆனா மிரியாம் அந்த இடத்துல தான் அழகா ஒர்க் பண்ணா But Miriam worked beautifully in that place போய் புலம்பல and she was not lamented. இந்த பிள்ளையோட அம்மா தெரியுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லவா And she did not tell, uh, answered when they asked, and do you know the mother of this child? அவ ஒண்ணும் பேசல அவ பாத்துக்கிட்டே இருக்கா இந்த பிள்ளைய கையில தூக்கிட்டாங்க And she spoke nothing and they thought and she watched. தூக்குன உடனே பிள்ளை என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு அழ ஆரம்பிச்சிருச்சு When the child was lifted up and they இப்ப started to என்ன cry. பண்றதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க And they comfort what to do further. தண்ணிக்குள்ள போட்டு கொன்று அப்படின்னு சொல்றாங்களா And they tell whether to sink him in water to and destroy him. என்ன நடக்குதுன்னு அவ பாத்துக்கிட்டே இருக்கிறா And they look carefully what was அந்த happening. தாதிகள் எல்லாம் பேசுறாங்க And all the ma- ma- master, the nurses were speaking, speaking எல்லாம் themselves. பேசிட்டு இருக்கும்போது And when they spoke, அந்த பார்வனுடைய குமாரத்தை சொல்றா யாராவது இந்த பிள்ளைய வளர்த்தா என்ன செய்யும் அழகா இருக்கு நம்ம வளர்த்துடலாமே யார வச்சு வளர்க்கறது அப்படிங்கும் போது யார் வரா டக்குன்னு அந்த இடத்துல நின்னுட்டா and the pharaoh's daughter and she gave information that as she can nurse uh, nurse the child somewhere and was called to some women to look after this child உனக்குள்ள ஆவியானவர் சில நேரத்துல சில ஏவுதல் கொடுப்பாரு sometimes the spirit of god will give urging to you நம்மில் அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிராக்டீஸ் இல்லாதனால ஏதாவது நடந்து முடிஞ்ச பிறகு ஆமால்ல முதல்லயே நான் யோசிச்சேன் ஆமா எனக்குள்ள ஆண்டவர் பேசினார் இப்படி ரொம்ப பேர் நீங்க சொல்லிருப்பீங்க Many do not have this practice as experiences and many times we have spoken in this way and Lord have given me urging, but I was not put for the matter. முதல்லயே பேசினாரா நீ முதல்ல சொல்றது செய்யறதுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு And if you want to perform or inform at prayer and to tell it information and the Lord have உனக்கு given ஒரு you this ஏ- உனக்கு ஒரு revelation ஏவுதல் கிடைக்கும் and you will get the urging in you நீ அதை உடனே ஆக்டிவ்ல நடைமுறை நடைமுறையில கொண்டு வரணும் and you have to bring in practice or you must be activated நீ பேசாம உட்கார்ந்துடக்கூடாது and you should not remain went silent. பாருங்க அந்த பிள்ளை அங்கேயே மணிக்கணக்கா நின்னு And see, the child was hovers together, stood there, கரெக்டா கொண்டு போய் பேசி and correctly spoke the matter, கரெக்டா யார கொண்டு போய் விட்டாச்சு at pointly and who was made in சொந்த the place. தாயை கொண்டு வந்து கரெக்டா லிங்க் பண்ணி விட்டு போயிட்டே இருந்துச்சு She linked her own mother and left the place and left the place. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சின்ன வயசுலயே ஆத்ம பாரமும் ஆத்மாவை பாதுகாக்க ஆத்மாக்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு சிந்தை தரிசனம் உள்ள ஒருவள் தான் Miriam And one who had the burden of the soul and vision and revelation about the souls and not be priest, and such a person is called as a Miriam. இதுதான் அவளுடைய துவக்க காலம் And this is the beginning. அந்த சின்ன வயசுலயே ரொம்ப உஷாரா செயல்படுவா In young age, I was shrewd and activated, மோசேய பாதுகாக்கணும் and somehow to preserve Moses. மோசேன்னு சொன்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் ஆனபடினால் அவனுடைய பெயர் മോസെ And Moses means one who was drew out of water, so he is called as a Moses. ஞானஸ்தானத்துல பாதுகாக்கப்பட்டு வெளியே வர்ற ஞானஸ்தானம் எடுத்து வருகிற ஜனங்களை நாம் பாதுகாத்து பராமரித்து அதுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டியது நம்முடைய வேலை It is our duty to care and to take care of the people, those who are came out of the water baptism. அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்கிற வேலையை இவ கரெக்டா செஞ்சா அது எதை காண்பிக்கிறது ஒரு ஆள் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த ஆளை கொண்டு வந்து சரீரமாகிய சபையில தாயிட்ட கொண்டு வந்து அதை என்ன செய்யணும் நீ சபையில சேர்க்கணும் அதான் உன் ஊழியம் And you- our ministry that we have to take the soul from the church, uh, saving with salvation and take into the body of the Christ church and that is our ministry and that is what did by the Miriam. ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறது முக்கியம் அல்ல It is not important thing that is saving the souls அந்த பிள்ளைய வளர்க்கணும் and you have to bring up the child. ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது முக்கியம் அல்ல It is not just begetting a child ஆனா அநேகர் அந்த பிள்ளையை வளர்க்காம குப்பத்தொட்டில தூக்கி போட்டு ஓடுறத நீங்க பாக்குறான் and you can see some were taking the child and were putting in the dust and they were done and அதுபோல இந்த தாயை கரெக்டா கொண்டு போய் இந்த பிள்ளை கொண்டு கொண்டு போய் தாயிட்ட போய் சேர்க்கிறா அதுதான் சரியான சபையில ஒரு ஆத்மாவை கொண்டு போய் சேர்த்து பராமரிக்க வைப்பது but this child is taking the child to proper place and caring it and that is the activation of caring the child persons in the church மற்ற ஊழியங்களுக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இது ஒன்னுதான் and the great difference between other servants of God as is this is the one pastor SP ஆனஸ்டோ பிரதர் டிஜிஎஸ் தினகரனும் ஒரு விஷயம் சந்திச்சாங்க And once pastor S.B. Ernest and uh, D.J. Dinagran met each other ரெண்டு பேரும் சந்திச்சு கொஞ்ச நேரம் பே- அதிக நேரம் பேசியிருக்கிறாங்க and they met each other and spake for a long time. அந்த டிஜிஎஸ் உடைய பொண்ணு வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சு And brother D.J. Dinagran, uh, uh, daughter di- died in an accident அதனால டிஜிஎஸ் வந்து ரொம்ப டல் ஆயிட்டார் and D.J. Dinagran was dull on those days. ஊழியம் செய்ய மாட்டேங்கிற ஒரு அறிக்கைக்குள்ள வந்துட்டார் And he came to the confession that uh, further he will not proceed his அப்ப ministry. பாஸ்டர் ஏனஸ்ட் போய் அவரை சந்திச்சு And pastor S.B. Ernest met him. நம்முடைய சீஃப் டெப்டி சீஃப் போய் பார்த்தாரு And he- the pastor, deputy chief pastor went to visit him. உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்க செய்யணும் You must do the ministry that you have to do. உங்களுடைய தரிசனத்துல நீங்க அந்த ஊழியத்தை செய்யணும்னு சொன்னாங்க According to your vision, you must proceed your ministry. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சத்தியத்தை குறிச்சு பேசினாங்க Then they spake about the truth. ஒரு லிமிட் பேசி வரும்போது When they came to the limit, பேச்சு முடிவுக்கு வரும்போது டிஜிஎஸ் தினகரன் என்ன சொன்னாரு when the end of the conclusion of the matter and D.J. Dinagran professed a word, ஜனத்தை கிறிஸ்துவண்டை கொண்டு வர்ற வேலையை என் கையில கொடுத்திருக்காரு நான் அதை செய்யறேன் ஜனத்தை கிறிஸ்துவண்டை மேல கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையில கொடுத்திருக்காரு நீங்க அதை நிச்சயங்க செய்யுங்க taking the people unto christ is my work and then i perform that work and the taking the prayer people to the heaven it's your work and you have to render the work நான் ஒருத்தனை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவேன் நீங்க யாரா மாத்தணும் அவனை கிறிஸ்துவாய் மாத்துறது அதனால தான் பாஸ்டர் ஏனஸ் எஸ்பி ஏனஸ்ட் டெத்ல டிஜிஎஸ் தினகரன் வந்து மலர் வளையம் வச்சுட்டு இந்தியாவின் அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லிட்டு போனார் And D.J. Zinagran kept the uh, garland and funeral service of S.B. Ernest and Son, and he was the apostle of India. நான் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னபோது ஊழியம் செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்த பொழுது என்னை ஊழியம் மறுபடியும் செய்ய வச்சவர் யாரு இவர்தான் சொல்லிட்டு போனார் When I took determination, I should not for- further proceed the ministry, and he was the one encouraged and motivated me to further proceed the ministry. ஒருவனை கிறிஸ்துவ அண்டை கொண்டு வர்றது அது ஒரு ஊழியம் கிறிஸ்துவை போல மாற்றுவது அதுதான் அந்த பிள்ளை கரெக்டா கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துட்டா பெற்ற தாயவே கொண்டு வந்து கரெக்ட்டா கொண்டு வந்து நிப்பாட்டி bringing a person unto Christ that is a ministry and taking them or changing them as like Christ and that is another ministry and same thing was done. உலகத்துல எந்த பெண்ணும் அந்த மோசேயே அப்படி வளக்கவே முடியாது ஏனா யாரதான் அதிகமா கரிசனையோடு வளப்பது சொந்த தாய் தான் and one who with great responsibility and great care can grow up the grow up the child is of a, a own mother of Moses அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒன்னு இருக்கும் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள் அவளுடைய நாயகிகள் உன்னுடைய கை தாய்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் In the prophetical book of Isaiah, it is mentioned that the kings or their own mothers and mothers are taking place of their child. இதை ஏசாயா 49 இருபத்தி மூணுல படிச்சு கொள்ளலாம் And we can read this in book of Isaiah, chapter 49, verse 23. ஆ, அதனால தான் கலாத்தியர் நாலாம் அதிகாரத்துல வரும்பொழுது மேலான எருசலேமோ நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் And book of Galatians chapter four, it is mentioned that the Jerusalem above, it is a mother of all. அதுக்கு பிறகு இந்த மிரியாவை பத்தி சப்ஜெக்ட் கொஞ்ச நாள் வெளியவே தெரியல And about this Miriam, the subject was not opened outside. ஆனா நாட்கள் போன போது When the days passed, Israel ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறார் the people of Israelites were delivered. விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் முதலாவது செங்கடலை கடக்கிறார் And after the deliverance, and they crossed the Red Sea. இந்த செங்கடலை கடந்த உடனே when they cross the red sea janangalukku aacharyam thaala mudiyala and people were astonished and they were amazed looking into this adukku munnala thavala vanduchu pain vanduchu அரிப்பு vanduchu itching vanduchu boil vanduchu இப்படி தான் அற்புதங்கள் நடந்தது boils plagues and lies and all these came and such miracles were performed vandu varum vandu varum and all this uh, flies will come and frogs will come and lies may come தண்ணி எல்லாம் ரத்தமா மாறிடும் and the water tu- turned into இப்படிதான் blood நடந்துச்சுங்க and these things ஆனா happened. இங்க அப்படி இல்ல செங்கடல் அப்படியே ரெண்டா பிளக்குது But here it is not like the Red Sea were openly divided ஜனங்க ரோட்ல பைபாஸ்ல போன மாதிரி போறாங்க and people cross the road by crossing like இப்ப a bypass. பார்வோனுடைய சேனை உள்ள வருது Now the host of pa- Pharaoh மொத்தமா came அழியுது. and everything was com- இதெல்லாம் utterly இந்த destroyed. ஜனங்கள் பார்த்து மிரண்டுட்டாங்க And looking unto these people were astonished. இப்போ பார்வோனுடைய சேனை அழிஞ்சதுன்னு பார்த்த உடனே அவ்வளவு பேரும் டான்ஸ் தான் When they looked unto the Pharaoh's host was destroyed and all started to dance. யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் ஆரோனின் சகோதரியாகிய மிரியாமல் என்ன செஞ்சாளா தம்பூர் எடுத்து டான்ஸ்ல வந்துட்டா And Miriam, the sister of Aaron, took a timbrel in hand to came forth to ஒரு dance. நன்றி உள்ளவள் என்று நாம் இதிலிருந்து வழங்கிக் கொள்ள முடியும் And from this we can understand and he was one with having a grateful heart. ஆ, ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றி உள்ளவனா இருக்கணும் And we should be grateful to God கத்தரை உயர்த்தணும் and we must lift up God. கத்தரை மைமைப்படுத்தணும் We must glorify the Lord. எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்தணும் And how far you can uh, lift up him, you must lift him up. இருபத்தி ஓராம் வசனம் Twenty-first verse. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் பாருங்க அவளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரே தம்பூர் எடுத்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு she could not control her feelings and took the timbrel and started to dance கத்தரை துதிக்கிறதுல நமக்கு உண்மையுள்ளவளா நாம இருக்கணும் we should be faithful in the matter concerning praising god ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் and we are bounded to offer thanks to god எவ்வளவு thanks பண்ணாலும் அது போதாது and how many thanks we are offering it is not enough ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் என்ன செய்யாது ஆண்டவரை போற்றி பாடி முடிய முடியாது It is impossible, it is not sufficient to praise our God even if we have thousands of thanks. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை தாண்டின உடனே அவங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துச்சு இவ ஜனங்களுக்கு முன்னால வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு When the people of Israelites crossed the particular place and the people started to rejoice and she also started to dance with the எவ்வளவு நீங்க people. நன்றி செலுத்துறீங்க And how far you are giving thanks to him? மூணு மணி நேரம் ஜெவம் பண்றீங்க ஒரு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மணி நேரம் கடந்து கத்துறீங்க அழுவுறீங்க அப்புறம் உபவாசம் எடுக்கிறீங்க பிரதிஷ்டை பண்றீங்க ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே புலம்புறீங்க consider if you have problem you offer a praises or prayer for 3 hours and you lament by shouting God Lord Lord and Lord success ஆனவன் என்ன சொல்லுவீங்க after success what you see ஒரே வார்த்தை தேங்க்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு and you offer a single word thanks இப்ப நம்ம ஒரு தான செய்வோம் And this is what we do. உலகத்திலே அப்படி தான் செய்றோம். கீழ இருந்து நம்ம பேப்பர் கீழ போட்டா ஒருத்தர் எடுத்து கொடுத்தா தேங்க்ஸ் அவ்வளவு. In the world then அதே மாதிரி தான் காடுக்கு நம்ம என்ன செய்றோம்? வெளிய வந்த உடனே ஏதாவது பிரச்சனை இருந்தீங்கன்னா சோத்திர ஆண்டவரே அவ்வளவுதான். இல்லனா இங்க வந்து மைக்க பிடிச்சு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு ஓடியே போறோம். When you come out of the problem, we utter a single word by giving thanks to the Lord. We come here and we speak two or three sentences and we offer thanks to him. அதான் பரலோகத்துக்கு ஒருத்தன் போனானா. A man went to heaven. அங்க தூதர்கள் பயங்கர பிஸியா இருந்தாங்க and all the angels were busy ஒரே செக்ஷன்ல கோடி கணக்கான தூதர்கள் வொர்க் பண்றாங்க in a section crowds and crowds of angels were working அது என்னடா what was the place prayer request விழுகிற இடம் and it is a place where the prayer request is for முழு உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களும் prayer request அனுப்புறாங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு அவனை சாவடிங்க எனக்கு இவனை பண்ணுங்க எனக்கு கார் வேணும் டூ வீல் என்னெல்லாமோ போய்கிட்டே இருக்கு குப்பை மாதிரி போய்கிட்டே இருக்கு மேல crores and crores of people and they are sending their prayer request to heaven by telling i want this and that i need car and this and it fall on that place அங்க கோடிக்கணக்கான தூதர்கள் தேவ சித்தப்படி அதுக்கு ரிசல்ட் என்ன செஞ்சிருக்காங்க பதில் dispatch பண்ணிட்டே இருக்காங்க and crores and crores of people and they were dispatching the results இவன் பரலோகத்துக்கு போனவன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏ அப்பா என்ன மாதிரியா ஒர்க் பண்ணுதுன்னு and looking at the heaven and they was amazed and how it was working இப்படி ஒவ்வொரு இடமா போனபோது when they was crossing such places ஒரு places குறிக்கப்பட்ட செக்ஷனுக்கு போனா ஒரே ஒரு தூதன் கப்புன்னு உட்கார்ந்திருந்தான் and a particular section where department when you went to a ஒரே region ஒரு ஆள் sat, only one sat at that place யாரோ ஒண்ணு வர்றது போறது இப்படிதான் இருந்துச்சான் and one can come there and go where இது என்ன இந்த செக்ஷன் ரொம்ப டல்லா இருக்கு எல்லாம் இவன் ஒரு ஆள் தான் உட்கார்ந்திருக்கிறான் எப்பமோ தூதன் வர்றான் போறான் அப்படிதான் and this section is very dull uh, uh, uh, angel come in at any time ஜனங்கள் இது வந்து நன்றி செலுத்துகிற இடம் உலகத்துல நன்மை பெற்றவர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றது இங்க வந்து விழும் இவ்வளவுதான் வந்து என்ன செய்யுது அங்க கோடிக்கணக்கானது வந்து விழுந்துச்சு பிரேயர் ரிக்வஸ்ட் அங்கிருந்து கோடிக்கணக்கான பதில் போனது ஆனா அதை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கொடுக்கிறதான கனம் மகிமை நன்றி செலுத்துதல் எவ்வளவுதான் வந்திருக்கு எப்பமோ ஒன்னு ரெண்டு வருது This is the place where the people offer their goodness and the thankful thankfulness to God, where they give their praise, honor and glory to God for all the goodness they receive. And that is the place where the crores and crores of people, they send their prayer requests and the answered were dispatched to them. அதனால இந்த செக்ஷனுக்கு யார் போதும் and who must need to go to this section எப்பமோ ஸ்தோத்திரம்னு ஒருத்தன் சொல்லுவான் ஆண்டவரே எனக்கு உதவி செஞ்சீங்கன்னு அந்த கொஞ்சம் இது வந்து சேரும் அவ்வளவுதான் அதுக்காக ஒரு தூதனை வச்சிருக்காங்க at any time this uh, at, at uh, any one point of time and they will offer the thanks and it will fill in the place நீங்க எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க and how many are offering thanks ஆண்டவர் செய்த நன்மைகளை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் சொன்னார் தெரு தெருவாய் சொல்லுவேன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு ரட்சிப்பின் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன செய்யுங்க என்ன சொல்லியிருக்கு பைபிள்ல வாசிங்க சங்கீதம் 116 பதிமூன்று ரெட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் இது தொழுது கொள்வேன் இதே வசனத்தை இன்னொருத்தர் சொன்னார் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் கத்தர் எனக்கு செய்த நன்மைகளை திருத்திருவாய் சொல்லுவேன் and one said that it was mentioned here that i will take the cup of salvation and praise him but one said and the cup of salvation i will take it and i will go around the streets ஒரு மனுஷன் சொல்றான் நான் சாவாமல் பிழைத்திருந்து கத்தர் செய்த செய்கைகளை என்ன செய்வேன் விவரிப்பேன் lest i die not and i will be alive and i will proclaim the presence the greatness that lord did unto me தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு அருமையான குணம் அவளுக்கு இருந்துச்சு அதுவும் சும்மா சாதாரணமா செய்ய மாட்டார் தம்புரோடும் நடனத்தோடும் கத்தரை மைமைப்படுத்தி பாடி வெற்றி சிறந்தார்னு சொல்லி ஆர்ப்பரித்து ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு பிராக்டிஸ் அவளுக்கு இருந்தது And she had a good practice of offering thanks unto God by taking the timbrel and dancing and leaping over joy and rejoicing in him. alla kaiya உயர்த்தணும் kai தட்டணும் ஆடணும் பாடணும் கத்தருடைய வார்த்தைகளை சொல்லி கத்தரை உயர்த்தணும் Lift up your hands, clap your hands, you must dance, rejoice and you must proclaim the word of God. அடுத்ததாக அவளை குறித்து அந்த இருபதாம் வசனத்துல அவள் ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லுது சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்க தரிசி ஆனவள் யாத்திராமம் பதினஞ்சு இருபதுல இந்த வார்த்தையை பார்க்கிறோம் you can see this in Exodus chapter fifteen verse twenty அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தீர்க்க தரிசியானவளாய் இருக்க தீர்க்க இருக்க வேண்டும் child of God must be கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா நீ ஒரு தீர்க்கதரிசி If you have the word of God, then you are a prophet. உன் இருந்து வருகிற வார்த்தையை தெய்வம் கணம் பண்றார் The Lord honoreth the word that proceeded out of your mouth. அதுக்கு ஒரு அந்நிய பாஷை பேசி கத்தி கூச்சல் போட்டு ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னாதான் தீர்க்கதரிசனம் இல்ல சும்மா சொல்றது கூட என்னதுதான் கத்தர் சொன்னார்னா அது தீர்க்கதரிசனம் It is not a word that you have to fill in spirit by shouting and you are telling the word of God and that is not only called as a prophet, அப்ப a நீ prophecy. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கணும் The words that proceed out of your mouth must be the word of God. இன்னைக்கு நம்மில அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனத்தை நிப்பட்டாங்க And today many of the prophets, they stop uttering the prophecy. நான் எத்தனையோ இடத்துல கூட்டம் நடத்திருக்கேன் பைபிள் ஸ்டடியில எவ்வளவு தீர்க்கதரிசனம் சொல்றவங்க இருக்காங்க In many places I have conducted the meeting, there are people, those who utter the prophecies even in the Bible அஞ்சு studies. நிமிஷம் ஆவில் நிறைஞ்சா வீடுகள்லயே தீர்க்கதரிசனம் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க And there are people, those when they spill in five, five minutes, they utter the prophecy. ஒரு அக்காவும் தங்கச்சியும் ஒரு பிரச்சனையில சிக்கி ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க Elder sister and younger sister, they were entangled in a problem and they waked- walked in particular path ரெண்டு பேரும் விசுவாசி and they both are believers. ஆனா அழுகையோடு போய்கிட்டே இருக்காங்க ரோட்ல நடந்து போறாங்க With tears they crossed the street இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி and it happened this way. ரோட்ல தங்கச்சிக்கு அபிஷேகம் இறங்குது And in road and uh, younger sister received anointing. உடனே திருக்கசனம் சொல்லுது யாருக்கு நடந்துகிட்டு அழுதுகிட்டே போதுங்க ரெண்டும் புலம்பிக்கிட்டே போகும்போது என் மகளே தைரியமா இருங்கள் நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் அடிக்கிறது எங்க நமக்கு இவ்வளவு ஃபேனு இவ்வளவு லைட்டு இவ்வளவு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சும்மா அயன் பண்ணி நிச்சின்னு நச்சுன்னு வந்திருக்கீங்க எல்லாரும் ட்ரிம்மா ஒன்றும் வரல Immediately and she uttered the prophecy by telling that Lord will fight for you, do not worry and do not set your tears. And the roadside and she uttered the prophecy, but we people came ரெண்டு here. பேரும் நடந்து போகும்போது திருக்கசனம் வருது They bo- bo- both walked and that time that prophecy came. பிலிப்பு வீட்டுல உட்கார்ந்து குடும்பத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு நீ வனாந்தர மார்க்கமாய் போன்னு அங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் அதோ ரதத்தோடு ஓடுங்கிறார் ரோட்லயும் ஓடும்போது நடக்கும்போதும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் When the people, Philip was found in the family doing this work and the Lord said, and you go by the wilderness way and until you must get uh, carried to the and when he was in that way when we were working and he was telling the word தீர்க்கதரிசிகளுக்கு ரிட்டையர்மென்ட் கிடையாது விஆர்எஸ் எல்லாம் கிடையாது there is no retirement or VRS for the prophets சாகுற வரைக்கும் உன் வாயில வார்த்தைய கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும் அதான் நீ தீர்க்கதரிசி till you death there shall be the word of God in your mouth and he is called as a prophet மனுபுத்தரனே நான் ஜனத்தை எச்சரிக்கை சொல்லும் பொழுது நீ எச்சரி நீ எச்சரித்து அவன் கேட்காம போயிட்டானா அந்த இரத்தப்பழி அவன் சுமப்பான் நான் சொல்லி நீ எச்சரிக்கல அவன் போய் செத்து போயிட்டானா அவன் இரத்தப்பழி உன் தலையில வரும்னு சொல்றாரு and it is said by God that he is son of man you must tell and warn him and if you do not know that blood must come up thy head and it is so and give the phone upon their head இதுல என்ன விளங்கி கொள்றோம் and what do we understand from this தீர்க்கதரிசிகள் சொல்ல வேண்டிய நேரத்துல தீர்க்கதரிசனத்தை என்ன செய்யணும் சொல்லணும் prophets uh, whenever they have to utter the prophecy at the time and they must utter the prophecy இன்னைக்கு பைபிள் செல்ல கர்த்தர் வந்து ஒன்னு பேசினாரு நீ பேசாம வீட்டுக்கு போயிட்ட யாருக்கு பிரயோஜனம் வந்தவனுக்கு ஒருத்தன் பிரச்சனையோட வந்திருப்பான் அவன் சொல்லுவான் இன்னைக்கு போனா ஒண்ணுமே இல்லங்க அப்படிட்டு போயிடுவான் ஆனா அவனுக்கு அது கிடைக்காது அவன் போய் எங்கேயாவது மூட்டிக்குவான் ஆனா அந்த பிரச்சனைகளுடைய ரத்தப்பள்ளி யார் மேல வரும் சொல்ல வேண்டிய திருக்கசனை சொல்லாத ஓ மேல வரும் And the blood must come upon your head when you do not utter the prophecy where the Lord gave the word to you, and if you give the word and he will be comforted, if not, and he will go and dash on some problems. கர்த்தருடைய வார்த்தையை பேசு And speak the word of God, முதல்ல அந்த வார்த்தையை உனக்குன்னு எடு and take that word is for you first. அது உனக்கு இருந்துச்சுன்னா அது உன்னோட தங்கிடும் If it is for you and it is upon your part. அது சபைக்குன்னு சொன்னா ஆவியானவர் பேச ஆரம்பிச்சு If it is to the church and the spirit of God will start speak to the church, first அதை அனலைஸ் பண்ணணும் and first must analyze it, உன் லைஃபோட அது ஒத்து போகுதா and whether it is matched with your okay life. அப்படி நிப்பாட்டிக்க If so, you stop stop it one sari சரிப்படுத்திக்க and you must try to illa adu sabai சபைக்குரியது it's it belong to the church odane adu veliya vandrum it must come out immediately அப்ப adu and nee katti பேசும் பொழுது கரெக்ட்டா அந்த ஆள்கிட்ட போய் சேரும் when you shout and speak and it will rightly pointly it will go to the person நான் அப்படி feel pannirken i felt in that way or edathula or கூட்டத்துல na romba poraadathula உட்கார்ந்திருந்தேன் in one place in a particular part and i was so I was sitting with great problems first first meeting la enakku result kadaikala no result in the first meeting second meeting la enakku result kadaikala and no result in the second meeting அப்ப third meeting la na poi ukkarren i sat on the third meeting hurting. கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்கிறேன். I spare uh, spend my prayer time for a எனக்கு while. எந்த எந்த விதமான பதிலும் எனக்கு கிடைக்கல. But no more answers I received. God என்கிட்ட டைரக்டா பேச மாட்டேங்கிறார். And God did not speak directly to me ஏன்னா நான் மனதுல பயங்கர போராட்டத்துல இருக்கிறேன். because I was confused in my mind. அஹ் அப்போ ஆண்டவர் டைரக்டா என்கிட்ட பேச முடியல. And God could not speak directly ஏன்னா to நான் me அந்த நிலவரத்துல இல்ல. because I was not in that state. அப்ப நான் ரொம்ப நேரம் ஜெபிச்சிட்டு கடைசியில சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டேன். I speak for a long time but at last I relaxed, I sat. என்ன பண்றது? What to do? ஆண்டவர் நமக்கு ரிசல்ட் தர மாட்டேங்கிறார் But Lord is not giving me the result. நான் சொல்றது வந்து 2004ல உள்ள பிரச்சனை And this was the problem which நீங்க உடனே happened in நேத்து நைட் 2004. உள்ளதுன்னு நினைச்சிராதீங்க And don't think it was on yesterday. நம்மால் உடனே நேத்து நைட் ஏதோ பிரச்சனை போட்டுக்குமா And some people may thought that the problem was நான் yesterday சொல்றது night. 2004 It was on 2004. அப்படியே உட்கார்ந்து இருக்கிற அந்த மீட்டிங்ல I sat simply on a என்ன meeting. ஆண்டவரே பேச மாட்டேங்கிறீங்க Why do you not speak to ஒரு me? ஒரு வசனம் கொடுங்க i Give me a word of, ஒரு தரிசனம் கொடுங்க i give me a vision, இல்ல இருதயத்துல ஒரு வெளிப்பாடு ஒரு ஏவுதல் கொடுங்க i give me the urging or revelation ஏன் in my என்கிட்ட நீங்க heart. பேசுறது இல்ல And why do you not speak to me? இப்படிலாம் மூணு கூட்டத்துல மல்லு கட்டிட்டு கடைசியில உட்காந்துட்டேன் நான் I fought to the three meetings, at last I sat, remained silent. நான் உட்கார்ந்த உடனே அவர் பார்த்தாரு இவன் தொலைஞ்சு போயிருவான் போல் இருக்கு When I remained silent and sat, and he thought and he may be spoiled, இனி இவன் எழும்ப மாட்டான் and he would not rise up anymore. இவன் போராடி முடிச்சிட்டான் இவனுக்கு இனிமே இனி- இவனை நம்ம பேசலைன்னா வெளிஞ்சிருவா இவன் தொலைஞ்சான் And he s- uh, finishes by striving with me and if he was not speaking with me and he may be spoiled. நான் ஸ்- நான் வந்து ஒரு பதினஞ்சாவது லைன்ல இருந்திருப்பேன் அது வந்து பெரிய pastors meeting It was a uh, pastor's meeting, I sat on the fifteenth line. அதனால நான் ரொம்ப ஜூனியர் அந்த வருஷம் தான் பாஸ்டர் ஆயிருக்கேன் அதனால பின்னால ஒரு வாரத்துல கம்முன்னு உட்காந்துட்டு தான் போராடிட்டு இருக்கேன். And since five five years I became a pastor, I sat on the corner, I strove with God. அப்போ ரெண்டாவது லைன்ல இருந்து ஒரு பாஸ்டர் ஆவில நிரம்பறாரு From second line, a pastor started to fill in spirit. நான் இப்பதான் போறோம் நீங்க பேசுனதும் போறோம் பேசாம இருந்ததும் போறோம் என்னை விட்டுருங்க நான் நான் தொலைஞ்ச முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உட்கார்றேன் I told myself, ரெண்டாவது லைன்ல ஒரு பாஸ்டர் ஃபுல் ஸ்பீட்ல ஆவியில் நிரம்புறாரு with full speed, a pastor who sat in the second line has started to fill in spirit. இவ்வளவு மூணு மீட்டிங்லயும் பேசாத ஆண்டவர் இப்ப பேசுறாரு இப்ப நான் உண்ட பேச போறேங்கறாரு And he said that I am going to speak with you in this third meet, uh, at the third meeting, I do not speak with you. இப்ப நான் உன்னோட பேச உன்னோட பேச போகிறேன் I am going to speak with you now. அப்படின்னு உடனே இவர் ஸ்பீடு கூட்டிட்டாரு And he started to increase his speed with full speed. நான் அப்படியே சமணம் போட்டு அப்படியே உட்கார்ந்து அப்படியே வேர்டுக்கு இடம் கொடு உட்கார்ந்தேன் I sat simply and I was uh, sitting for a while. பாருங்க வார்த்தை சும்மா மலையாளத்துல வருது மலையாளத்துல தீர்க்கதரிசனம் வருது The prophecy came in Malayalam. ஆ. நான் ஒருபோதும் மனுஷன்ட கையில நின்ன விடுகை இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை I will never deliver you in the hands of men anymore மனுஷன் கையில நான் உன்னை எப்படி விடுவேன் நான் உன்னை விழிச்சு விழிச்சவன் அல்ல நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் நான் எப்படி உன்னை மனுஷன் கையில ஒப்பு கொடுப்பேன் நீ நினைக்கலாம் அப்படினார் I have called you and how I will deliver you in the hands of men அவ்வளவுதான் அந்த ஒரே வார்த்தையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியா கண்ல இருந்து கொட்டுச்சு அதோட அந்த பிசாசு அந்த போராட்டமே அன்னைக்கோட அந்த கூட்டத்தோட இணைஞ்சிருச்சு அது ஓடி போச்சு For 15 minutes, I started to shed my tears without me ceasing, and within within that day, the problem was completely stopped. அன்னைக்கு அந்த பாஸ்டர் நான் ஆவில் நிரம்ப மாட்டேன் அப்படின்னு அவர் உட்கார்ந்திருந்தாருன்னா நான் என்ன இருப்பேன் இன்னும் பாதாளத்துல இணைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் நான் குளியில் இறங்குறதுக்கு ஒப்பாவேன்னு நான் இறங்கிட்டே இருப்பேன் And I would have gone into the pit of the hell by saying that if he was not uttering the prophecy, and I would not be comforted. நீ வரும்போதே ஜெபிச்சிட்டு வரணும் When you come, you must pray and come. உனக்கு தெருக்கு தரிசன அபிஷேகம் இருக்குனா வரும்போதே காத்திரப்படுத்து போறதுக்கு முன்னாலே நீ உட்கார்ந்து ஜெபிக்கணும் If you have the spirit of prophecy, when you come to the tarrying meeting, you must sit and pray and come. நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்க வந்து நீங்க சுத்தி சுத்திரிச்சு எட்டரைக்கு தான் நீங்க வந்து full speed ஆவறீங்க நீங்க வீட்லயே ஜெபிச்சி ரெடி பண்ணிட்டு வரணும் இங்க வந்த உடனே அடி பறக்கணும் you must prepare yourself when you are stay at home and you must come with preparation, but here, come here here, but coming here by 8:30 and you should not go in full speed. நான் விசுவாசியா இருக்கும்போது எங்க பேட்ச்ல இருந்த ஒரு விசுவாசி ஒரு ஆடிட்டர் அவர் திருக்கசன் சொல்லுவார் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சைக்கிள் சைக்கிளில் மெயின் ரோட்டில் வரும்போது தண்ணியாக வடிஞ்சிக்கிட்டே வரும் ரோட்லேயே கத்தர் பேசிக்கிட்டே இருப்பார் சைக்கிள் மீச்சிக்கிட்டே வருவா அழுதுகிட்டே வருவாள் அப்படியே வந்து கூட்டத்துல உட்கார்ந்து திருக்கசன் சொல்லுவான் அழுதுகிட்டே இருந்தாரு When I was a believer and there is a person who was an auditor and when he wa- came, uh, he will come through, uh, he used to come by by- bicycle and when he come on the way and the Lord speak to him and he will come with tears and he will utter the prophecy. அந்த அளவெல்லாம் ஜெ- தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க And to that extent the people, child of children of God were. ஆ, நீங்க அப்படி யாராவது அப்படி இருக்கீங்களா நம்ம மிரியாம் இங்க யாராவது இருக்கீங்களா Is there any Miriam among our midst? தீர்க்கதரிசிகளாய் மாறுங்க And you must become the prophets. அதனாலதான் ஒன்னு குறைந்தர் பதினாலு ஒன்னு வாசிங்க And first Corinthians chapter fourteen verse one. அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் எப்படி சொல்லியிருக்கு அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் விசேஷமா எதை நீங்க ஆசைப்படுங்க தீர்க்க தரிசன வரங்களை follow after charity and desire spiritual gifts but rather that ye may ஒன்று அவள் அந்த பிள்ளையை பாதுகாத்தாள் one she preserved the child கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாள் she offered thanks to god மூன்றாவது அவள் ஒரு தீர்க்கதரிசி thirdly she was a prophet நான்காவது நீங்கள் அவளை குறித்து பார்க்கும் பொழுது fourthly when we look about her மீகா ஆறாம் அதிகாரம் மீகா ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் book of micah chapter 6 verse 4 மீகா 6 4 6 4 of micah நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே ஆரோன் மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் உனக்கு முன்பாக மோசையை அனுப்பினேன் ஆரோனை அனுப்பினேன் நிப்பாட்டாம யாரையும் அனுப்பினேன் மிரியாமையும் உனக்கு நான் உனக்கு முன்பாக அனுப்பினேன் It is not only stopped by saying, "I sent before the Moses and Aaron, I sent before the Moses, Aaron and Miriam." அப்படினா என்ன அர்த்தம் ஜனத்துக்கு முன்னால நீங்க போகணும் What does it mean? And you must go before the people. ஊழியங்கள்ல பின்வாங்க கூடாது You should not turn back or backslide in the ministry அந்த ரெண்டு மோசேயும் ஆரோனும் எப்படி கிரியை செஞ்சாங்களோ அதே போல யாரையும் கர்த்தர் அனுப்பினாரே மெரியாவையும் முன்னால அனுப்புறார் நீ போன்னு How the Lord proceeded the work through Moses and Aaron and he sent forth Miriam to do the work. சகோதரிகள் உங்களால முடிஞ்ச ஊழியத்தை நீங்க கத்தருக்கு செய்யணும் முன்னால நிக்கணும் And the possible ministry it's able to do by you, you must do it and you must accomplish கத்தர் for உன்னை God. முன்- உன்னை பின்னாக அல்ல முன்னாக அனுப்ப விரும்புகிறார் The Lord did not want you send you back but before. நான் மோசே ஆரோன் மிரியாம் என்பவர்களை உங்களுக்கு முன்பாக நான் அனுப்பினேன் I sent before thee Moses, Aaron and Miriam. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் சரியான விதத்துல முன்னுக்கு நிக்கணும் and he who called as a children of god and he must be the one who stand before நாம எவ்வளவு முன்னுக்கு போறோமோ அவ்வளவு நமக்கு முன்ன கர்த்தர் வருவார் and how far we go forward to that extent the lord will come back us முன்னால போனா பிரச்சனை நீங்க பயப்படாதீங்க looking at the problems when you go before you don't worry about it உன்னை முன்னால போ சொல்லுகிறவர் அதுக்கு முன்னால யார் வந்திருப்பா அவர் முன்னால வந்துருவாரு he who tell you to set forth before or he will come before you நீங்க இந்த ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் பாத்துக்கிங்களா you can see the running race ரொம்ப லாங் ரேஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா and when you see in the long race அவங்க ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க and they will initiate the program நீங்க முடிக்கிற இடத்துல யார் வந்து நிப்பா at the end of the place who will stand நீங்க ஓடி வந்துட்டு இருப்பீங்க அவங்க ஏதாவது ஒரு வாகனத்துல வந்து எங்க வந்து நிப்பாங்க முன்னால வந்து நிப்பாங்க And you will come running there but uh, through any vehicle and they will reach the destination. அதுபோல Likewise, கத்தருக்காக நீ முன்னால வரும்பொழுது கத்தர் ஓங்காரியத்துக்கு முன்னால வந்து நிப்பாரு when you come forward for the Lord's matter and he will come before you for your matter. அதனாலதான் இறைமையில சொல்லி இருக்கிறது மந்தைக்கு முன்னடக்கிற கடாக்களை போல இருங்கள் And it is said in the uh, Jeremiah, and you be the flocks that is come into the நீ sh- ஒரு தேவனுடைய பிள்ளை மந்தைக்கு முன்னால நிக்கணும் and you are the children of God must stand before the sh- நீ uh, பின்னால flock. போக கூடாது And you should not turn back. எரேமியா ஐம்பது எட்டு Fifty-eight of Jeremiah. பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல் இருங்கள் மந்தையின் முன்பாக நடக்கிற கடாவை போல நிக்கணும் And you should be the flocks that go before the goats. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு May the God's holy name be glorified. அவளுடைய மேன்மையான And அனுபவங்கள் these are the greatness experience of ஒன்று அந்த குழந்தை விஷயத்துல அவள் கிரியை செய்றா One, she worked in the child's matter. அது வந்து ஒரு ஆத்மாவை பாதுகாப்பதை காண்பிக்கிறது It shows preserving the soul. இரண்டாவது கர்த்தருக்குள்ள பாடி மகிழ்கிறாள் நன்றி செலுத்துகிறாள் Secondly, she started to rejoice and sing. and- மூன்றாவது அவள் ஒரு தீர்க்கதரிசி And thirdly, she was a prophetess. நான்காவது அவள் ஒரு ஜனத்துக்காக முன்னே நடக்கக்கூடிய ஒரு பெண் And fourthly, she was the one who go before the people. இப்படித்தான் அவளுடைய துவக்கம் வளர்ச்சியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு And this is how her beginning and growth was well. ஆனா காலங்கள் போக போக But when the times are past, இவளுடைய கேரக்டர்ல வளர்ச்சி வரணுமே தவிர இவளுக்குள்ள வீழ்ச்சி வர ஆரம்பிச்சது there should be a increase of the a improvement in the character, but there came a decline in the character. நம்ம மெரிட்ஸ் மட்டும் படிக்க கூடாது டிமெரிட்ஸ் என்ன செய்யணும் படிக்கணும் Uh, We should not study only the merits of a person, but also the demerits. Advantage மட்டும் படிக்க கூடாது டிஸ்அட்வான்டேஜஸும் என்ன செய்யணும் Not only, படிக்கணும் not only the advantages, but also the disadvantages. ஒரு முஸ்லிம் சகோதரன் என்கிட்ட பேசும் பொழுது When a Muslim brother speak to me, அஹ், உங்க பைபிள் எப்படி நீங்க பரிசுத்த வேதாகமம்னு சொல்றீங்க and how can you call your Bible as a holy Bible? வேதாகமன்னு வெச்சுக்கலாம் பரிசுத்தங்கற வேட நீங்க அதுக்கு யூஸ் பண்ண கூடாது You can call it as a Bible and you should not use the term as holy. குர்ஆன் தான் புனிதமானது Only uh, Quran is the holy book அதுதான் புனித Quran and that is called as a holy Quran. வேதாகமம் பைபிள் வந்து holy bible னு சொல்ல கூடாது Bible you could not call it as a holy Bible. ஏன் கேட்டேன் I asked why. லோத் பொண்ணோட போனா அது போனா இந்த பாவ கதைகள் ரொம்ப இந்த பைபிள்ல இருக்கு and lot mingled with his own daughter and the many sinful stories were found in the bible தாவீது வந்து உரியாமுடைய மனைவியை எடுத்துக்கிட்டான் பத்சேபாளை எடுத்துக்கிட்டான் இதெல்லாம் இந்த கேடுகட்ட கதை எல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இது ஹோலி பைபிள் வரை சொல்றீங்க அப்படினு சொன்னான் and david took uriam's wife batseba and such unclean stories were found in the bible and you should not call it as a holy bible நான் சொன்னேன் நீ குர்ஆன் சொல்றது பழைய ஏற்பாடு தானே அதுல தாவீது இல்லையா லோத் இல்லையான்னு கேட்டேன் i asked you say quran and it is a, a book holy book you call it as a holy book whether David or such stories are not found in your bible david nu solringa naanga நாங்க nu solrom enga தாவூத் vandu yavam manavi edukave illa and you call as David but Dawood and Dawood did not take any wife avan eppadi eludhi vechirukan இந்த kadhaiye subject கிடையாது எங்க இதுல லாத் இருக்கிறாரு லாத் லோத்து போய் என்ன செய்யறது தாம் மகளோடலாம் தப்பு செய்யல Here we have the story of Lot but he did not commit any sin with her her daughter. உங்க பைபிள் பரிசுத்தமானது இல்ல குர்ஆன் தான் நான் சொன்னேன் இந்த நல்லது மட்டும் எழுதி வச்சிட்டு ஒரு மனுஷன் வாழ்க்கையில செஞ்ச நடந்த தீமைகள் எழுதாம ஒளிச்சு வச்சிருக்காங்க உங்க பைபிள்ல And I said that Quran had hidden some of the stories only the good sto- good stories were given and the unclean stories were not வாழ்க்கையில revealed. out. நடைமுறை வாழ்க்கையில வெற்றியோ தோல்வியோ அவ்வளத்தையும் மனுஷனுக்கு எக்ஸாம்பிளுக்காக திருஷ்டாந்தத்துக்காக எழுதப்பட்டவை Practical life and it may be good or bad but for the example of a man man it was written inge enna நடந்தது and what happened then Mariam nalla da vandukittu munnala வந்து ஆடிட்டு பாடிட்டு oru nalla oru lifestyle la தான் இருந்தா and miriam she came with good beginning and good lifestyle and initiated life and rejoiced and sang and laughed ana குடும்பம்னு வரும் பொழுது but when she came in the family matter mind la onnu ஓடிக்கிட்டே and something revolved in her mind மோசே ஒருத்திய கல்யாணம் கட்டியிருக்கானே And Moses uh, got married a person அவ இஸ்ரவேல் பெண் இல்லையே and she did not bo- belong to Israel. இவன் பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒரு கோலை தூக்கிக்கிட்டு பெரிய அஹ், பந்தா பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கிறான் மிரட்டுறான் கற்பனை கட்டளைங்கிறான் அஹ், முகம்லாம் பிரகாசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுடைய எங்கடா அவனை குறை கண்டுபிடிக்கலான்னு ஒரு குறைய கண்டுபிடிச்சாங்க And he was giving a show off, just was telling the commandments and ordinance, taking the tablets and he was doing all these things and somehow they have to find some shortcomings and she uh, pointed out the shortcomings of Moses. நான் இதுவரைக்கும் மிரியாம் கத்தருக்கு செய்ததை சொன்னேன் இனிமே தான் கத்தர் மிரியாமுக்கு செய்யற ஜட்ஜ்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் until now i have told what miriam done unto god and hereafter i'm going to tell what the judgment the lord gave to miriam அந்த வசனம் சொல்லுது மிரியாம் கத்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் and the word says remember what the lord has done to miriam என்னாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் 12 1 of numbers எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசை விவேகம் பண்ணி விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி மிரியாம் தான் இப்ப கதையை ஸ்டார்ட் பண்றான் And Miriam initiated the story இவன் போய் யாரை கட்டிட்டு வந்துட்டான் and whom she married. ஆ? சொல்லுங்க அந்நியர்களோடு சம்பந்தங்களவா இருப்பாயாக அருமையா பிரசங்கம் சொல்றான் கத்தர் சொன்னார்லாம் சொல்றான் ஆனா இவன் போய் யாரை கட்டிட்டு வந்துட்டான் Whom he married and he எத்தியோப்பிய said, பெண்ணை கட்டிட்டு வந்துட்டான் and he said that and, uh, uh, he should not have any mingles with uh, uh, Gentiles but at last and he had ma- married an Ethiopian woman. இவன் போய் மீரியாம் தே- மீ- மீதியான் தேசத்துல உள்ள பெண்ணை கட்டிட்டான் And he married the woman uh, found in the Midianite. ஆனா இங்க வந்துட்டு கத்தர் என்கிட்ட பேசுறாருன்னு சொல்றான் And here he say the Lord spake to me ஏன் கத்தர் எங்கள்ட்ட எல்லாம் பேசலையா and why the Lord have not spoken to us? இப்ப பிரச்சனையை கிளப்பி விடுறது யாரு And who who have kindling the problem நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா when you read எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவங்க and this is an incident that took place before many years எப்போ மோசே வந்து எகிப்தில இருந்து ஓடி போய் செட்டில் ஆகி நாற்பது வருஷம் கழிச்சு கத்தர் அவன்கிட்ட பேசி அதுக்கு பிறகு எகிப்தில் வந்து விடுதலையாக்கி செங்கடலை கடந்து வனாந்தரத்துல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சுமார் நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த அம்மாவை எதை எந்த கதையை எடுக்குது பயோடேட்டாவை புரட்டுறாங்க And after forty-five years of time, and he started to turn over the biodata that happened before. கத்தர் மன்னிச்சிட்டாரு Lord have forgiven, கத்தர் அவனை அங்கீகரிச்சிட்டாரு and Lord accepted him, அவனை அக்செப்ட் பண்ணியாச்சு and the Lord accepted him. அவனை மறுபடியும் ஊழியத்துக்கு கொண்டு வந்தாச்சு And once again, he was uh, turned back to the அவன் ministry, மூலமா அற்புதங்கள் நடக்குது and per- uh, then before for miracles for செங்கடல் him, பிளக்குது and Red Sea was divided, கத்தரை முகமுகமா பாக்குறான் and you see God face to face. இந்த லெவல் அவன் ஸ்பிரிச்சுவல் ஏறிட்டு வந்த பிறகு இவ இவ இவ போய் எங்க தேடுறா ஆ? இவன் வந்து அப்ப தப்பு செஞ்சா நாற்பது வருஷத்துக்கு முன்னால பெரிய யோக்கியனா அப்படின்னா When the spiritual life was increased to this level and he- she came and she turned over the story that happened before 45 years. தேவன் மன்னிச்ச பிறகு நீயோ நானோ பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது When Lord forgives a matter and you are not, I am not worthy to speak about the matter. கடவுள் மன்னிச்சிட்டாரு அவன் ஞானச அவன் ராபோஜனை எடுக்கிறதுக்கு பரிசுத்தவான்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா நீ பழைய சப்ஜெக்ட் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது When God forgives, if the saints of God are accepting them to take the, take part in the communion, you should not turn over or speak about the old தேவன் stories. மன்னிச்சிட்ட பிறகு நீ யாரு நான் யாரு And if the Lord conferred and changed, then who are எவன் you and மேல் me? எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேன்னா அவன் மேல் நான் எப்படி இருப்பேன் இரக்கமா இருப்பேன் and to whom i am merciful to concern i will be merciful to them அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் and who his sons were co- sins are covered அவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவனும் பாக்கியவான் and he whose sins are covered and his blessed அது மூடறாரோ மன்னிக்கறாரோ இரக்கமா இருக்கறாரோ அத பத்தி நீ கேக்குறதுக்கு நீ யாரு and will he cover it or forgive it or change it and who are you to ask about it திராட்சை தோட்டத்துல வேலை கொடுக்கறாங்க and the work was given in the vineyard இப்ப எல்லாருக்கும் ஒரு பணன்னு ரேட் பேசியாச்சு and a penny was spoke about the matter வந்து நிக்கும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு பணம் கொடுத்த உடனே சீனியர்லாம் யோசிக்கிறாங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பன்னெண்டாம் மணி நேரத்தில் வந்தவனுக்கு ஒரு பணம்னா அப்ப நமக்கு ஒரு பத்து பணம் கிடைக்கும்னா அவனுக்கு அந்த ஒரே பணத்தை கொடுத்தான் அவனுங்க எல்லாம் கொதிச்சிட்டான் when a penny was given to them one who came at the 12th hour was given the same penny and all those were senior and they were kindled up நாங்கெல்லாம் பகலின் வெயிலை சகித்தவர்கள் and we are the one who endured the sun in the night time நான் காலையில உன்னை வேலைக்கு சேர வரும்போது ஃபுல் டே வர்க் பண்ணா உனக்கு எவ்வளவு தருவேன்னா நான் உன்கிட்ட பேசினது என்னது நான் பேசுனதுல கரெக்டா இருக்கிறேன்னு சொன்னான் And what the matter I spoke to you, I was correct in it, when you came in the first hour, I told, I will give you a penny. கிறிஸ்தவன் விழுந்து போனதுக்கு காரணம் மத்தவன் குறைய கண்டுபிடிச்சது The reason for falling off the Christianity is that they found the reason, pointed to the reason of other, uh, sins of others. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் விழுந்து போனதுக்கு காரணம் முன்னால் நிற்கிற ஊழியக்காரங்களுடைய வீழ்ச்சி நம்ம கூட இருந்த சக விசுவாசிகளுடைய வீழ்ச்சி சிலருடைய குடும்பங்களில் நடந்த சம்பவங்கள் இவைகளை நம்ம பார்த்து தான் நம்ம அநேகர் விழுந்து கொண்டே இருக்கோம் The reason for falling in our life is that looking into the shortcomings and failures of the other persons and believers and we point it out and we, this is the reason that we have fallen away. நல்லா திருக்கசனம் சொல்லி நல்லா ஆடி பாடி கத்தரடிக்காக முன்னால் நின்று அருமையான ஆத்துமாக்களை வல்லமையுள்ளவங்களெல்லாம் எழுப்பிட்டு கடைசியில் பார்த்தா அதே மோசையை தப்பு பண்ணிட்டாங்கடா அவனுக்கு my- அவன்கிட்ட போய் பணம் வாங்குறது அவனை வந்து கண்ட்ரோல் பண்றது நான் சொன்ன இடத்துல தான் உட்காரணும் நான் உனக்கு நான் தான் சீனியர் இப்படியே சொல்லி அவன் பாப்பான் எப்ப நான் வரவே இல்லடா விட்டுறான் ஓடிடுறான் Out of my experience, I have seen the Pentecost, that one who brought that soul to the church and they won, they were the one, they were ruining the church soul and they were compelling them and they were forcing them, they controlling them uh, to sit here and that and should not get money and such things. இவ உட்கார்ந்து ஆரோன லைட்டா டெஸ்ட் பண்றா வால்யூம் கூட்டி பாக்குறா நீ என் கூட சேர்ந்து பேசு She increased the volume of Aaron by telling, you must speak with me and twisted him. வேற வேலை இல்ல இப்ப கதை பேச ஆரம்பிச்சாச்சு அதான் problem no more work and she started to build up the stories Aaron அங்க பலிபடத்துல நிக்க வேண்டிய ஆளு எங்க வந்து உட்கார்ந்துட்டான் பலிபடத்துல நிக்க வேண்டிய ஆரோன் எங்க வந்து நின்னுட்டான் and Aaron want to stand at the altar altar நீ பிரகாரத்துல ஊழி நிஞ்சிட்டு இருக்கணும் இல்ல நீ பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கணும் இல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கணும் இந்த மூணையும் விட்டுட்டு யாரு கூட போய் உட்கார்ந்தான் ஹி மஸ்ட் மினிஸ்டர் சிஸ்டர் கூட சிஸ்டர் கூட உட்கார்ந்தான் And he கதை must முடிஞ்சு போச்சு he must minister either in the outer court or in the holy place or most holy place and leaving all these ministries and he came and sat with sister to build up the stories நடந்தது என்ன and what happened there ஆண்டவர் இத கேட்டுட்டு வா எல்லாரும் வா என்கொயரிக்கு வந்துட்டார் when the lord heard this and said "Yeah, all must come for the enquiry enquiry நடந்துகிட்டு இருக்கும்போதே யாருக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு மிரியாம் குஷ்டரோகியானா When the inquiry was performed and put forth and Miriam become a leper. எப்போ தேவன் மன்னித்ததை நீ பேசுகிறாயோ அப்ப நீ ஆவிக்குரிய குஷ்டரோகி When you start speaking about the faults which was forgiven by God, then you become a spiritual leper. தேவன் மன்னிச்சிட்ட பிறகு நீ அதை பத்தி பேசாத If the Lord forgives and you should not tell about the matter. ஒரு சகோதரி விபச்சாரம் செய்து கொண்டே இருந்தாளாம் A particular sister, as she uh, keep on committing the adultery. அந்த தெருவுல ஒரு சாமியார் உட்கார்ந்து தவம் இருந்துட்டே இருந்தான் And one a sage who sat on the uh, street and was taking his meditation. அடிக்கடி பார்த்த அந்த வீட்டுக்கு ரொம்ப பேர் போயிட்டு போயிட்டு போயிட்டு பாவம் செஞ்சிட்டு போறத அவன் பார்த்தான் And he looked often, people come and go in and committing the sins. அதுக்கு பிறகு இவனுக்கு தவம் குறஞ்சிருச்சு Then meditation was decreased for him. காலையில இருந்துட்டு இவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ கல் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுவான் And he used to account by keeping the stones and how many people enter into the house. vandan எத்தனை மணிக்கு வந்தான் எத்தனை மணிக்கு போனான் ரைட் ஓகே மூணாவது அடுத்த ஆள் வந்தான் இப்படி gap la mattum da ivar edhila ukandirpaaru உட்கார்ந்திருப்பாரு la ukandirpaaru Only the gap and he used to sit for the meditation other than times and he will start counting by keeping the stones. நாட்கள் போனது அந்த பொண்ணு செத்து போயிட்டா When the days passed and the woman was dead. இவனும் செத்து போயிட்டான் and he also died. ரெண்டு பேரும் ஜட்ஜ்மெண்ட்ல போய் நின்னாங்களாம் And they stood before the judgment. ஜட்ஜ்மெண்ட்ல பாத்துட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வந்துருச்சு When they looked into the judgment, for the first judgment came upon அந்த விபச்சார ஸ்திரீக்கு வந்துருச்சு for the one who committed sin- the adultery. இந்த சாமியார் பாத்துக்கிட்டே இருக்கிறார் And this- சாமியார் பாக்குறாரு The sage looked upon it judgement எல்லாம் முடிஞ்சு பார்த்தா அந்த விபச்சாரி எங்க போயிட்டா பரலோகத்துக்குள்ள போயிட்டா After the judgment was over and the one who இவன் was அங்கேயே adultery கத்த ஆரம்பிச்சிட்டான் And this adulteress went to heaven and he started to shout in the place. enna enna idu naane paathirukken And I have seen through my eyes, tharam paathirukken பார்த்திருக்கேன் trip enni irukken I have seen many times and a many trip I have counted. புலம்பிக்கிட்டே இருந்தான் And she was confused and lamented. adhu iva line vandiruchu And uh, her line came. இவன் உள்ள poradhukku ninna When he came to stand, இவன் biodata eduthu paathittu and looking unto his biodata, starting nalla da irundhuchu and initiation was good. ana naatkal poga poga ivarude gavanam mulusum ஜபத்திலையும் தவத்திலையும் இல்லாம இந்த பெண்கிட்ட யாரு வாரா போறா இதுதான் இவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அப்படினால இவனை நரகத்துக்கு அனுப்புங்கட்டாங்க அந்த the ஆர் are and his his time and meditation meditation was and and sent him him to hell. இவன் அங்கிருந்து கத்தனா இது என்ன நியாயம் And she sta- shouted, கண்ணுக்கு முன்னால பாவம் செஞ்சவளுக்கு பரலோகம் நான் கண்ணுக்கு முன்னால இதை கண்டுபிடிச்சவனுக்கு என்னது நரகம் and he shouted and how it is possible i have seen through my eyes and she was escaped but i have counted the problem and i go to hell ரெண்டு பதில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது and two judgment was given ஒரு தீர்ப்பு and one judgment is உனக்கு எத்தனை பேர் வந்துட்டு போறானு பார்க்கற வேலைய நான் கொடுக்கல i did not give you the business to count who comes inside and go outside இரண்டாவது secondly என்ன இருக்குனு சொல்லுங்க பாப்போம் அந்த வேசி பாவம் செஞ்சது உண்மை அதுக்காக மன்னிப்பு கேட்டது உண்மை It is true that the adulteress and committed that sin, it is true that she asked for forgiveness. She committed sin. ஆனா அதிலிருந்து விடுதலைக்காக அழுது மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டுட்டா. அதனால உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் பரிசேயர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் நாங்க. And it is said that the priests நீங்கெல்லாம் வேதபாரகர் பரிசெயர்ல நின்றுகிட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு முன்னால யாரு உள்ள போயிடுவா ஓம் பார்வையில ஆயக்காரனா பரிசெயரா இருக்கிறவங்க எங்க ஓடிடுவா விபச்சாரம்லாம் அவன் மன்னிப்பு கேட்டு அழுது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தனவெல்லாம் போயிடுவான் வாசிங்க மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் திரும்பி சொல்லுங்க மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் verily verily I say unto you அதுக்கு காரணம் என்ன வாட் இஸ் தி அவ செஞ்ச பாவம் அல்ல அவ கேட்ட மன்னிப்பு Not the sins that you have com- she committed and the forgiveness she rendered அதே unto God. போல மோசையை தெய்வம் மன்னிச்சிட்டாரு Likewise, the Lord forgive Moses. தேவன் மன்னிச்ச கதையை நீ 45 வருஷத்துக்கு பிறகு நீ திருப்பியே தோன்ற குப்பைய Then why do you dig and open the stories which has happened before forty-five years, the Lord have forgiven him? அங்கதான் நீ தவறு செய்கிற And there you commit mistake. மத்தவங்க செய்யற தவறு நீங்க பேசாதீங்க அந்த லிஸ்ட நீங்க எடுக்காதீங்க என்னைக்கோ தேவன் மன்னிச்சு அவங்க ராபோஜன் எடுத்துட்ட பிறகு அந்த சப்ஜெக்ட் நீ பேசவே கூடாது Don't speak the faults and mistakes they have committed before and the Lord forgiven them and the Lord have given them chance to take பார்த்து அந்த நடந்தது என்ன அண்ட் பேசிட்டு இருக்காரு மெரியாம் ரோகி ஆகுறான்னு உடனே கத்திட்டு ஆறோம் ஆண்டவரே மன்னிச்சிருங்கட்டான் ஒரே கத்து அவனுக்கு புரிஞ்சு போச்சு அடுத்த குஷ்டரோகம் யாருக்கு ஓகே அந்த கதை அடிச்ச இன்னொரு ஆளுக்கு தான் வரப்போது மீடியா பிக்கம் லெப்பர் அண்ட் இஸ் ஐர் ஸ்டார்ட் டு ஷவுட் பிகாஸ் இந்த leper is going to cross and to him வாசிங்க 10 11 மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாது தபால்னு வந்து அவனுக்கு தப்பு அவனுக்கு குஷ்டரோகம் வரல and so there was no leprosy one ஹெம் ஆனா நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க மிரியம் பயங்கரமான ஸ்டபன் நேச்சர் மன்னிப்பே கேட்கல மிரியம் was stubborn in nature and there is no forgiveness for her இதே மாதிரி தான் நம்ம ஆளுங்க என்னெல்லாம் பண்ணாலும் மன்னிப்புன்னு வரும்போது ம் கரெக்ட்டா வளங்க வணங்காக்கழுத்துள்ள ஜனங்களா மாறிடுவாங்க even our people when they come in the path of forgiveness and they become a stiff necked people பாருங்க இப்ப குஷ்டரோகி and now leper ஆனா மன்னிப்பு கேட்கல and they did not ask forgiveness. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க See how it would be. ஆனா மோசே அவளுக்காக மன்றாடுறான் But Moses pleaded for her. Aaron மன்னிப்பு கேக்குறான் மோசே ஜெபிக்கிறான் ஆண்டவரே இவளை விட்டுருங்க Ma- uh, Aaron asked for forgiveness and Moses pleaded in her cause. பதிமூணாம் வசனத்துல மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான் In thirteenth verse, and it is said that Lord uh, uh, help her and rescue her. வாழ்க்கையில மாற்றம் வரணுங்க there should be changes in the life நாம செஞ்ச தப்புக்கு இந்த உலகத்திலே ஜட்ஜ்மென்ட் வாங்கிட்டேன்னா நாம தப்பிடுவோம் and we see that and we have received the judgment that we have committed in this life பூமியிலேயே என்ன செய்யப்படும் சரி கட்டப்படும் For the righteous, everything is set right in the world. அங்க போனா நம்மளால வாங்க முடியாது When you go there and you cannot receive it, இங்கேயே செட்டில் பண்ணிக்கணும் and you must settle up here itself. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு விழுந்து எப்படியா சரிப்படுத்திக்கணும் And you must fall on the feet of the Lord by cry- crying, Lord, Lord, and you must be settled. நடந்தது என்ன And பிரியமானது what happened then? இவள் குஷ்டரோகி ஆனாள் And she became a leper. இவள் குஷ்டரோகி ஆனதுனால And she became a leper. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணமே நின்றுச்சு The Israelites' journey was ceased, அதான் முக்கியமானது and that was important. Israel ஜனங்கள் வனாந்திரத்துல நாற்பது இடத்த பயணப்பட்டு கானானுக்கு போனாங்க அவங்க பயணம்லாம் நாற்பது வருஷம் நம்ம படிப்போம் இந்த நாற்பது வருஷத்துல ஏழு நாள் பிரச்சனைக்கு காரணம் யாரு யாரு வாசிங்க பதினஞ்சு பதினாறு அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள் ஒன்னால சபையின் பிரயாணம் தடைபடும் and because of you the journey of the church will be ceased ஆவிக்குரிய பயணம் தடைபடும் and spiritual journey will be ceased உன்னுடைய தனிப்பட்ட பயணம் மாத்திரமல்ல முழு சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியோ அப்படியே break ஆயிடும் not only your personal journey also the spiritual journey or the spirituality of the church will be ceased நீங்க சரீரமாகிய சபையில ஒரு அவயம் because you are the member of the body of the church பாருங்க ஏழு நாள் பயணம் தடைபடும் ஏற்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பைபிள்ல வேற யாருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை வரல And no one has இவளால தான் ஏழு நாள் பயணம் தடைப்பட்டது For none came such situations, and because of her, the seven days journey was ceased, ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே இருந்தாள் and she was without the camp for seven days. அவங்க தகப்பன் வந்து முகத்துல காரி துப்பணும்னு சொன்னார் ஆண்டவர் And uh, he said the father must spit upon her face. பதினாலாம் வசனத்துல அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுனால அவள் ஏழு நாள் வெக்கப்பட வேண்டாமோ அதுபோலவே ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே அவள் கிடக்கணும்னு சொல்றாரு கர்த்தர். And fourteenth verse, it is said that the father must come and spit upon her, if so, and she must be without the camp for seven days. ஏழு நாள் அவள் குஷ்ரோகியா இருக்கணும் And seven days, she should be the பாளையத்துக்கு leper புறம்பே கிடக்கணும் and she must be in the without the camp. அதனாலதான் சபையில சில தவறுகள் செஞ்சவங்கள ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுக்கிறோம் So we are giving some judgment when they commit mistakes in the church. அதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது And you should not take it the wrong way. சிலர்ட்ட ராபோஜனம் கொடுக்கணும் And for some, we will not give communion சிலருக்கு ரா- தசமபாகம் வாங்க மாட்டோம் and we will not get tithes from them. சிலரை சாட்சி சொல்ல விட மாட்டோம் And we will not allow them to testify சிலருடைய வீட்டுக்கு விசிட்டிங் போக மாட்டோம் and we will not go for house visiting. இப்படி எல்லாம் சில காரியங்கள்ல சபையில பக்திக்காக சில சிக்ஷைகள் கொடுப்பாங்க For edification, we give some chastisement. அப்படி- நீங்களாம் அப்படி செய்றீங்களா Do you do like that? அப்படி செய்றீங்களா உங்க பிள்ளைகளுக்கு செய்றீங்களா இல்லையா ஆ அடிக்கிறீங்க சத்தம் போடுறீங்க அதே போல ஆவிக்குரிய சிட்சைகள் பைபிள்ல இருக்கு You beat them, you scold them and rebuke them such as spiritual chast- chastisements are found in the Bible. இத குறித்து நீங்க ஒன்னு குறிந்து இருப்ப அஞ்சாதிகாரத்துல எல்லாம் நீங்க படிக்கலாம் When you can read this in book of 1 Corinthians chapter அவனை 5. தள்ள அவனை தள்ளணும் அவனை வெளியே கொடுக்கணும் இன்னொரு இடத்துல சொல்றாரு டென்ஷன் ஆகி அவனை பிசாசின் கையில நான் கொடுத்துருவேங்கிறார் You must reject him, you must uh, put him away and if I so angry upon him and I will deliver him in the hands of the devil. அப்படிலாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க And such judgment was given. ஒரு விசுவாசி தப்பு பண்ணிட்டான்ட்டு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்குறாரு பவுலு A நான் அவனை சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னா அவ்வளவுதான் சாத்தான் தூக்கிட்டே போயிருவான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் a believer would committed a mistake and Paul had given a judgment and I will deliver him in the hands of the Satan and Satan will take him. ஏழு நாள் இஸ்ரவேலுடைய மகிமையான பிரயாணத்தில் தடைப்பட்டதுக்கு ஒரு காரணம் மிரியாம் குஷ்டரோகி The reason for the obstacle for the 7 days glorious journey of the people of Israelites where Miriam was the reason. ஆவிக்குரிய குஷ்டரோகிகளால் ஆவிக்குரிய சபையினுடைய வளர்ச்சி தடைபடுகிறது Because of the spiritual lepers and the spiritual growth of the church is stopped. அன்னையோட அவ கிளியர் ஆயிட்டா And from that time, she was clear. ஆ, என்- அதுக்கு பிறகு மோசேயை பத்தி கேட்டா சோத்ரப் சோத்ரப் சோத்ரம் அவ்வளவுதான் வேற- வேற ஒண்ணும் வராது அவன் மிரியாம் அவன் கட்டினா என்னவே தெரியவே தெரியாதுன்றான் And when, after that, when she was asked Moses and she know, and don't know who was Moses. தமிழ்ல சொல்லுவான் நல்ல மாட்டுக்கு என்னது ஒரே சூடு தான் For a good cow and only one uh, smith for him. அதுக்கு பிறகு ஆரோனோ எவனாவது வந்து அந்த மீதியான் தேசம் தெரியாதே மோசே கல்யாணம் கட்டினது அதை பத்தி எனக்கு வேணாங்க சோத்திரம் எனக்கு டைம் ஆயிடுச்சு ஓடியே போயிட்டு இருப்பான் then after when they was asked about Moses to her and Midian country and Moses got married and she will tell stop and she will யாராவது வந்து மீடியான் தேசம் எத்தியோப்பியா தேசம் அப்படின்னு லேசா பேசினா போதும் மோசையுடைய ஒய்ஃப்னு சொன்னா போதும் அதுக்கு பிறகு சிஸ்டர் மிரியாம் அந்த ஏரியாலே கிடையாது ஆரோன் பிரதர் அங்க ஏரியாலே கிடையாது ஓடி விடுவான் இவன் நான் ஊழியர் எனக்கு இருக்குமா இவன் எனக்கு வீடு இருக்குன்னு ஓடிடுவான் And uh, Aaron and Miriam was not found in the place when they speak about the Median country or Ethiopian country. அந்த கதை பேசினாலே நிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும். When they built up the stories and they will not stand in the place. தெரியாம போய் வந்துட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான். If any problem comes without unknowingly and they will leave the place. யாரு மோசேயின் மனைவி பேர் என்ன? And what is the wife of Moses? சொல்லுங்க. சிப்போரால் சிப்போரால் வந்தாலே இவங்க ரெண்டு பேரும் பேசவே மாட்டாங்க And sipora when she comes and they do not to her. இவன் என்ன பெரிய இவளா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுங்க தான் ரெண்டு பேரும் And they speak before then and who are they, is she great and before them? அவளை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் முகம் மாறிடும் ஆனா இப்ப ரெண்டு பேரும் பார்த்த உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அமைதியா இருப்பாங்க சிப்போரால கண்டாலும் பேசுறது இல்ல சிப்போரால் கதையும் பேசுறது இல்ல அதுதான் பரிசுத்தம் When they looked unto sipora and their countenance was changed but now they built up any no more stories about Zephora. அன்றையோடு கத்தருடைய ஜட்ஜ்மெண்டோடு அவளுடைய புத்தி மாறிடுச்சு நினைவு மாறிடுச்சு தோற்றம் மாறிடுச்சு அதுக்கு பிறகு மிஞ்சின கருமங்களிலும் பெரிய காரியங்களிலும் அவன் என்ன செய்யறதில்ல from that time onwards and she her understanding and intention and thoughts and imagination was changed and because of the was forgiven by god அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா after when you look அவளுடைய ஓட்டம் முடிவு தான் பைபிள்ல வருது and we can see the end of her race என்னாகமம் 20 ஆம் அதிகாரம் முதலாம் numbers chapter 20 verse 1 Israel புத்திரர் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள் இப்ப பாருங்க அதுக்கு பிறகு இவ சப்ஜெக்ட்ல எந்த பிரச்சனையும் வரல இப்ப அடக்கம் எங்க எங்க மறிக்கிறா காதேஷ் என்ற இடத்தில் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறார் No more problems peeped into the life of Miriam than after and she was died in the land and the Kadesh and she was buried. பாருங்க அவளுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல And the Lord is not unjust to forget the unlabor of her. அவ தப்பா பேசினது அவ குஷ்டரோகியா போனது ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே கிடந்தது அவளால ஏழு நாள் பிரயாணப்பட்டது தடைப்பட்டது இதெல்லாம் கத்தர் அப்படியே ஒதுக்கிட்டார் And s- Lord completely move it aside and what she have done spa- spake uh, mistakenly and what she have com- committed and become a leper Devan. and all these things. தேவன் அவளுடைய துவக்கத்தை பார்க்கிறார் And God looked unto her beginning எப்படி மோசைக்காக அவ பரிதபித்தா and how she felt so bad for எப்படி தாயை Moses கொண்டு போய் சேர்த்தா and how she gathered the எப்படி mother. ஏ, செங்கடல கடந்த உடனே கத்தருக்கு நன்றி செலுத்தினா When they were dividing the Red Sea and how she praised எந்த God அளவு கத்தருடைய வார்த்தையை அட்ரஸ்னு சொன்னா and how she uttered the word of God as a prophet எந்த அளவு கத்தரை மகிமைப்படுத்தி கத்தருக்காக ஜனத்துக்கு முன்னால நடந்து போனா how far she glorified God and went before the people இத மனசுல வச்சு she kept everything in mind அதனால தான் பைபிள் எபிரேயர்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்க வாசிங்க எபிரேயர் 12டா எபிரேயர் 6 ஆம் அதிகாரம் 10 ஆம் வசனம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே எப்படி நீ வந்து மற்றவனுடைய குறைய பார்த்துட்டு இருக்கிற தேவன் அவள் செய்த குறைய பார்க்காம அவள் ஒரு காலத்தில் செய்த நிறைவுகளை என்ன செய்தாரு பார்த்து அவளை காதேசில மறிக்க வச்சாரு காதேஸ்ல அடக்கம் பண்ண வச்சாரு You look into the fault- uh, faults faults and so shortcomings of the people, but he she was buried and she was found to the Kadesh land. அப்படின்னு என்ன அர்த்தம் What does it mean? காதேஸ்னா பரிசுத்த stalam And Kadesh means it is the holy sanctuary ஓட்டம் எங்க முடியுது where she ended her race. ஓட்டம் முடியறது பரிசுத்த ஸ்தலத்துல The place where she ended her race was a holy sanctuary and where she was buried அடக்கம் பரிசுத்த ஸ்தலத்துல and it was done in the holy எப்படி sanctuary. எப்படி ஒரு அருமையான ஒரு முடிவுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க See how the beautiful end end was. ஆ? எந்த அளவு கத்தர் அந்த அவளுக்குள்ள ஆரம்பிச்ச ஆரம்பிச்ச வேலையை பூர்ணப்படுத்துறதுல விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காருன்னு பாருங்க how the Lord was so careful in the matter and he will begin and he was able to end it. அப்படியே இவன் செஞ்ச எல்லாத்தையும் அப்படியே மூடிட்டாரு And he covered all the sins that have committed. அது மனுஷிகம் It was a manly thing அவ வந்து குறைய பேசனது குஷ்டரோகி ஆனது அடிபட்டது பாளையத்துக்கு புறம்ப கடந்ததெல்லாம் மனுஷிகம் and uh, as she become a leper and when went without the camp and all these other manly. தேவன் அதை அப்படியே மூடிட்டாரு But the Lord completely covered covered தேவன் என்ன பண்ணாரு But the Lord Lord did அவன் ஆரம்பத்துல செய்த அன்பின் பிரயாசங்களை மறந்து விடாம கரெக்ட்டா அவளை ஓட்டத்தை எதிர முடிக்க வைக்கிறாரு பரிசுத்த ஸ்தலத்துல காதேசில் முடிக்க வைக்கிறார் The work and labor of love that she rendered in these her days and Lord in a forget and at last made her to end her race in the Kades. பாருங்க அதுக்கு பிறகு அவ சப்ஜெக்டே இல்லாம லாஸ்ட்ல கரெக்ட்டா முடிவை வந்து சம்பூர்ணமா முடிச்சிட்டார் And he made her end so perfectly and end because now making her opening the matter. கரெக்ட்டா காதேசில வந்து காதேஸ் என்ற இடத்தில் பாளையம் இறங்கி இருக்கையில் மிரியாம் மரித்து காதேசிலே அடக்கம் பண்ணப்பட்டார் When they camped in the land called Kadesh and she was died and buried in that place. இந்த விசுவாச பயணத்துல என்னைக்கு நம்முடைய கண்கள் மூடுகிறோமோ அது பரிசுத்தத்துல மூடணும் பரிசுத்தத்துல அடக்கம் பண்ணப்பட வேண்டும் When we are ending our race in the spiritual life and we have to end our race in holiness and we have to close our eyes in holiness. கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் And remember the Lord that had done to Miriam அவளுக்கு அவளுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பை நினைத்துக் கொள்ளுங்கள் and remember the judgment given to her கர்த்தர் அவளுக்கு இறங்கி அவளுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்ததையும் நினைத்துக் கொள்ளுங்கள் and also see the Lord was merciful to her and made her, make her uh, race so end. எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு முடிவு வேணும்னு வாஞ்சிக்கிறீங்க How many desire such an end for you? அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கட்டும் And it may be a mere beginning but the end will be so perfect. ஆஹா, இடையில வந்த தோல்விகளை நீங்கள் கலைந்து விடுங்க And to just take away all the failures that come in your without part. ஒவ்வொருவனும் தன்னுடைய சகோதரனுடைய பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன் And let us all move aside all the faults of the brother and to speak of the truth. குறைகளை அப்புறப்படுத்தி விட்டு நிறைவுகளை பேசி பழகுங்கள் And remove all the shortcomings and shortfalls and speak about the fullness. ஆ, கர்த்தரும் கூட அப்படித்தான் செய்கிறார் Even the Lord do the same thing. அவளுடைய குறைவான பகுதிகள் எல்லாம் மன்னிச்சிட்டு அவளுடைய அன்பின் பிரயாசங்களை மறந்து விடாமல் அவளை காதேசிலே பரிசுத்தத்திலே ஓட்டத்தை முடிக்க வைக்கிறார் Thou not forget all the shortcomings of her life and also remember all the labor of love and made her to end her race in the Kadesh land. ஆண்டவரே என்னுடைய ஓட்டம் பரிசுத்த ஸ்தலத்தில் முடிய வேண்டும் என்று சொல்லுகிற கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம் Those who say that, Lord, I have to end my ra- ra- race in the Kadesh land, close your eyes and bend your knees. கர்த்தர் உங்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவாராக The Lord will fulfill your desires. அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது And her life was changed. அவளுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்பட்டது Her life was set அவளுடைய வாழ்க்கையிலே அவள் இந்த உலகத்திலேயே அவளுக்கு எல்லாம் சரி கட்டப்பட்டது and everything was settled up in her life in the earth அவள் மேல் தேவன் கவனமா இருந்தார் and lord was so careful upon her அவளுடைய ஆதி நிலவரங்களை அறிந்தார் and he knew the uh, early state அவளுடைய நிலவரங்களை உணர்ந்தார் and felt all her feelings அவளுடைய தாழ்வை நினைத்து பார்த்தார் and lord looked upon her lowly estate ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்க வைத்தார் and made her to end her race victoriously ஆண்டவரே என்னுடைய ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை நோக்கி பாருங்க those who say i want to end my race victoriously look unto god நம்முடைய ஓட்டம் காதேசிலே முடியட்டும் let our race end in the காதேஸ் ஆண்டவரே என்னுடைய ஓட்டம் காதேசிலே முடிய வேண்டும் என்று எல்லாரும் போராடுவோம் Um, and let us all strive hard. I have to end my race at Kades. Hallelujah, hallelujah. ജയമായി മുടിയണമേ പരിശുദ്ധമായി മുടിയണമേ നീതിയായി മുടിയണമേ ഓ റബാലി ആ റബാല കഥി ലിബി കരാബ കരാബ കരാ അമേ ஜெயவாய் യേശുവേ ലോട്ടുകഥയുടെ വീട്ടിലെ ജയവായു മുടിയണം മുടിയണം മുടിയണം മുടിയണം ഒരേ ரபா ரபா തിരിക്കാറാവാനാവാനിയ ஆமாம் ஒரு நிமிஷம் எல்லாரும் வைராக்கியமா ஜெபியுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் அலே லூயா ஒரே ஜபம் ஆண்டவரே என்னுடைய ஓட்டம் காதேசில முடிய வேண்டாம் என்னுடைய ஓட்டம் கத்துடைய வீட்டுல காதேசில முடியணும் என்னுடைய ஓட்டம் கத்துடைய வீட்டுல காதேசில முடியணும் என்னுடைய ஓட்டம் கத்துடைய வீட்டுல காதேசில முடியணும் இபாலாபா ராபா ராபா ராபா கராபா கத்துடா பாலாபாரி ஆராபாலி பரி ஆமா ಕರ್ತನೇ ಸಮೂಹದಗಾಗಿ ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜெயத்தோடு ஓட்டத்தை முடிக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜெயத்தோடு ஓட்டத்தை முடிக்கிறவர்களை சேர்க்க இயேசு வருகிறார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரிசுத்தமில்ல நல்ல தோப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட சமத்துக்கு அன்னியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த மாதம் തന്നെ എങ്ങളെ പാതുകാത്ത് ഇന്ന് മാതത്തിൻ്റെ കടേശി നാളിൽ നമ്മുടെ സമൂഹത്തിൽ എങ്ങളെ കൊണ്ടുവന്നീരാണ്ടവരെ கத்தர் எங்களுக்கு இதுவரையிலே எங்களுக்கு நல்லவராய் எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் கூட இந்திய ஆண்டவரே இந்த மாலை வெளியிலையும் கூட தேவாம் யானவர் எங்களோட கடந்து வந்தீர் ஆண்டவரே எங்களோட கூட்டத்தை நீர் நடத்த நீர் ஆசீர்வதித்தீர் நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திரம் மிதி மிரியா மிரியாமை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தின் பிரகாரம் நாங்களும் நாங்களும் கூட எங்களுடைய ஜீவித்து நாங்கள் நினைத்துக்கொள்ள எங்களையும் கூட ஆராய்ந்து பார்க்க உதேசிங்க தாவே ஆண்டவரே அவள் தந்த சகோதரனுக்காக ஆண்டவரே எங்கள் ஸ்தோத்திரம் பார்வன் குமாரத்தை இடத்தில் பரிந்து பேசினால் ஆண்டவரே அது அதுபோல் நாங்களும் நல்ல சகோதரங்களுக்காக நாங்கள் பரிந்து பேச உதவி செய் ஆண்டவரையும் இந்த ஸ்தோத்திரம் அந்த தண்ணீரிலிருந்து அவன் எடுக்கப்பட்டபடினால் அவன் ஞானஸ்நானம் பெற்றான் ஆண்டவரை ஞானஸ்நானம் பெற்றதான ஜனங்களுக்காக நாங்களும் கூட பரிந்து பேசி வருஷத்துவங்கட ஐக்கியத்தில் அவர்களை பாதுகாக்கும்படியாக அவளைப் போல நாங்களும் கத்தாவை அருளை உத்தரவாதம் உள்ளவராக எங்களை கூட மாற்ற ஆண்டவரை கத்தாவையும் ஸ்தோத்திரம் அவளை கத்தாவையை வனாந்தரத்தில் கத்தாவை ஆண்டவரை செங்கலை கடந்த போது கத்தாவை அவர்களை பாடி மகிமைப்படுத்தி துதித்தார் ஆண்டவரை அதுபோல் நாங்களும் பாட துதிக்க தேவனை மைமைப்படுத்த எங்களுக்குள்ள நன்றியில் இருந்தார் ஆண்டவரே அவ்வளோ ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தாள் ஆண்டவரே அதுபோல் நாங்களும் கூட கத்தாவே ஆண்டவரே தீர்க்க தரிசனம் வர உள்ளவர்களாய் மற்றவங்களுக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்தத்தக்க எங்களோட வார்த்தையினால் மற்றவங்களை உயிரிட பிழைப்பிக்க உதவி செய்ய முடியாத வேண்டிட்டு வரங்க தாவே ஆரோனுங்க மோசையும் ஆண்டவரை மிரியாமல் முன் சென்றார்கள் ஆண்டவரே அதுபோல் நாங்களும் கூட கத்தாவே ஆண்டவரை மந்தைக்கு முன் நடக்கிறப்பங்க கத்தா கடாக்களாக எங்களை மாற்ற முடியாத வேண்டிட்டு வரோம் ஆவியானவரே நீர் எங்களோடு பேசி நிறைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே மிரியாம கூட நான் மந்திரத்தில் வந்தபொழுது தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் அவள் பேசினாள் ஆண்டவரே அவளுக்கு தாவதற்கு ஏற்றதான ஆண்டவரே அவளுக்கு தண்டனையும் கூட அடைந்தாள் ஆண்டவரே அவளுக்குள்ள ஒரு மனசு தான் உண்டானது ஆண்டவரே கத்தாவை அவளுக்கு கத்தாவை ஏழு நாள் கத்தாவை பாளையத்துக்கு புறம்பே இருந்தாள் ஆண்டவரே பின்பு சேர்க்கப்பட்டால் அதுபோல் நாங்களும் கூட நாங்கள் மற்றவங்களோட குறைகளை பாராதபடி சகோதரனுடைய குறைகளை பெறாதபடி நீர் மன்னித்ததான குறைகளை நாங்கள் எடுத்து காட்டாதபடி அவர்களுக்காக மனஸ்தாப்பட அவர்களை நாங்கள் அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கிறிஸ்தோத்திரம் அவளும் கூட காதை ராஜேஸ்வரனை அவள் மரணம் அடைந்தாள் ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் மரணம் அடைந்தாள் நாங்களும் கூட எங்களுடைய ஜீவத்தில் என்ன குற்றங்கள் குறைகள் வந்த போதிலும் நீர் எங்களுக்கு மறந்து விடுறதுக்கு உள்ள தேவன் அல்லவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவர் எங்களையும் கூட அந்த கத்தாவை மெரியாம் காதேஸ்வரனை அவள் பரிசுத்த ஸ்தலத்தில் மடத்தில் சேர்க்கப்பட்டது போல நாங்களும் கூட தேவ சன்னிதியில் சேர்க்கப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம் கேட்டதான அந்த வார்த்தையினுடைய ஜீவித்து நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு உண்மை சந்திக்க உதேசியம் செய்யும் இரவு ஜபத்தையும் கூட நீர் நடத்தி ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் விதாவே நம்முடைய கத்திராக இயேசு கிருஷ்ணகிருவையும் பிதாவாகி தேவன் நன்மை பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தமாக கத்திராக இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக அலே லுயா ஆமாம் ஸ்தோத்